கிருஷ்ணனுடைய பிறப்பின் மகத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினால் அந்த பிறப்பின் மகத்துவத்தை தியானிக்க நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறபடியினால் நான் முதலாவது இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பின் மகத்துவத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் சபைக்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவித்தேன் இயேசு பூமிக்கு வருகிறதற்கு முன்னால் மனிதன் பயத்தினாலே நிறைந்தவனாக இருந்தான் பாவ விமோசன மனிதனுக்கு இல்லாதபடியினால் பாவத்தின் உற்பத்தியினால் மனிதனுக்கு பயம் உண்டாயிற்று ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்குரியவனாக தேவனுடைய மகனாக தேவ சாயலாக சித்தரிக்கப்பட்ட ஒருவராக அவர் இருந்தார் அவர் தேவ கட்டளை மீறியை பாவம் செய்த போது அவருக்குள்ளே பயம் உண்டாயிற்று தேவனோடு உறவாடி கொண்டிருந்த மனிதன் தேவன் எப்பொழுது வருவார் அவரை பார்க்கலாம் அவருடைய திருமுகத்தை பார்த்து மகிழலாம் என்றிருந்த மனிதன் எப்பொழுது ஒளிந்திருக்கிறார் ஆண்டவர் மனிதனை தேடி வந்தார் எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் ஆதாமே எங்கே இருக்கிறாய் கூப்பிட்டான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்திருக்கிறேன் பயம் என்று ஆரம்பித்தது அன்றைய ஏழைகளை ஆரம்பித்து விட்டது அந்த பயம் தொண்டு தொட்டு அது அவனுடைய சந்ததிகள் பிறப்பிக்கப்பட்ட எல்லா அது அவனுடைய சந்ததிகளுக்குள்ளேயும் அந்த பயம் இருந்தது அதுபடி நான் மேற்பர்களுக்கு தூதர்கள் செய்தி அறிவிக்கும் போது பயப்படாதீர்கள் எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் மனிதனுடைய பயத்தை போக்கக்கூடியவர் பிறந்திருக்கின்றார் மனிதனுக்கு சமாதானத்தை அறுபடியாக அவர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அந்த நற்செய்தியின் மூலமாக நாமும் இந்த இன்பமான இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பிறந்ததின் மூலமாக உண்டான அந்த மகத்துவத்தை நாம் இன்று பெற்று மகிழ்கின்றோம் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று பண்டிகை ஆறாவது உலகம் முழுவதும் நடக்கின்றது நம்முடைய இந்தியா தேசத்தில் ஒரு வகையாக இருக்கிறது வேறொரு மேல நாடுகளை பார்க்கிறீர்கள் இதோ அவர நிலையாக இருக்கிறது நாம் பார்க்கின்றோம் அதாவது பாவிகளை ரசிக்கத்தான் கிறிஸ்தவத்தில் வந்தார் ஆனால் இந்த பண்டிகை வந்துதான் உலகத்தில் மருமக்கள் எல்லாம் மூழ்கி பாவத்தில் மூழ்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் நாளை தினத்தில் பாருங்கள் மதுக்கடையில் அதிக சினிமா தேட்டர் அதிக வசூல் என்றெல்லாம் செய்திகள் வரும் என்று நாம் காணுகின்றோம் அதாவது பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதற்காக இந்த பூமி பிறந்தாரோ அந்த நோக்கு நிறைவேற முடியாத சுத்தம் நாம் ஆண்டவருக்கு என்று மழகால் என்று அது போதாது என்று நான் உணர்கின்றேன் பிள்ளைகளை கத்தனாகிய கிறிஸ்து பிறந்தார் அவரை ஆராதிக்கிற மக்கள் அவருடைய பிறந்த தினத்தை நிறைவு பெற கொண்டாட வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் நவீனத்தை எதிர்பார்க்கிற காரியம் என்ன அன்று அதாவது அதாவது சாஸ்திரிகள் தேவனை பணிந்து கொள்ள வரும்போது அவர்கள் என்ன இருந்த எண்ணத்தை கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு மூன்று காரியத்தை நாம் இன்று காலையில தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக சாஸ்திரிகள் கால குறிப்புகளை பார்க்கின்றவர்கள் அதாவது இன்னென்ன காலத்தில் இன்ன நட்சத்திரம் தோன்றும் போது வாரத்தில் இன்ன தோற்றம் வரும்போது இன்ன இன்ன பூமியில நடக்க வேண்டும் என்று வானசாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள் அதே மாதிரி முன்னால் என்றெல்லாம் சொன்னார் அதாவது ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னார் அல்லவா ஆனபடினால அந்த விதமாக ஒரு நட்சத்திரம் தோன்றும் போது தோன்றுகிறவர் அவர் ராஜாவாக இருப்பார் அவர் பெரிய மகத்துவமான மகானாக இருப்பார் என்று அவர் தெரிந்திருந்தபடியினாலே அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவரை கண்டுகொள்வதற்காக அவர்கள் வந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அந்த மகத்துவத்தை அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்திருந்தபடியினால் அவர் என்னென்ன கொண்டு வந்தார்கள் நாம் அதற்கு ஆவிக்குரிய நிலையில என்ன செய்ய வேண்டும் இயேசுவை பிறந்த தினமாக இயேசு கிறிஸ்துவை பிறந்த தினம் அல்ல பிறந்த இயேசுவை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு நாளில பிறக்கவில்லை என்பதை அறியும் அதனால சில கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறது இல்லை இந்த நாளிலே அவர் பிறக்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர் பிறந்தார் அது என்றாலும் ஒரு நாள் உயிர் உயிர்த்தாலும் தான் அதை நாம் கொண்டாடுவோம் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் பிறப்பை நாம் நினைவு கூற வேண்டும் நாம் நமக்கு முக்கியம் அல்ல நமக்கு முக்கியம் அவருடைய பிறப்பு நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அதை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும் அந்த நினைவு கூறுவதற்காக நாம் இங்கே கலந்து வந்திருக்கிறோம் நமக்கு உலகம் மாவட்டம் விடுதலை வெற்றி நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே கிடைத்திருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அந்த நாமத்தை சொல்லும் போது அதாவது நம்மை போராடுகள் அசுத்தாளிகள் அகன்று போகின்றது நம்மளுடைய பயங்கள் தீமைகள் மாறுகிறது ஏற்பை நிறைவு வரும்போது நான் ஏற்கனவே பயப்படாது என்று அவருடைய பத்தாவது பெருத்தோட நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க அதனால் இயேசுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவோமாக ஆளுகலோயா ஆளுகலோயா மத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று வரைக்கும் உள்ள நாம் ஒருவர் வாசிக்கலாம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பறிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்க தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார் காணிக்கையாக வைத்தார்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளுடைய தாயும் கண்டு எதை பணிந்து கொண்டார்கள் நன்றாக யோசனத்தை நன்றாக பிடித்து பாருங்கள் என்று என்ன சொல்வார்கள் தாய் இல்லாமல் பிள்ளை வந்து விட்டதா என்று சொல்லி இன்று அதாவது மரியமாவும் கடவுள் என்று வழிபடுகிற கூட்டங்கள் பெருகி இருக்கின்றது ஆனால் இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும் இந்த தாய் அல்ல அந்த பிள்ளைதான் ராஜா அந்த பிள்ளைதான் ரச்சனை என்று தெரிந்தபடினால் அதை பணிந்து கொண்டு அதற்கு இந்த காணிக்கை படைத்தார்கள் என்ற வசனத்தை நீங்கள் நன்றாக படிக்கும் போது முதலாவது அவர்கள் பணிந்து கொண்டார்கள் ஆனால் அதற்கு தான் அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள் எதற்கு அந்த பிள்ளை தேவனுக்கு மயிலை அறுபடினால மூன்று வகையான காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று நாம் காணுகிற பொக்கிசங்களை திறந்து அவர்கள் இந்த மூன்று காணிக்கையும் பிறந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த காணிக்கையை பரிசாக அவருக்கு அன்பளிப்பாக வேற ஒன்றும் செய்ய முடியாது ஏனால் அவர் யார் என்பதை இவர்கள் சரியாக தெரிந்திருந்தபடியினால் இந்த உத்தியமான இவர்களை கொண்டு வந்து காணிக்கையை படைத்தார்கள் அவர்களால் இன்று நாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவருடைய பிறந்த மகத்துவத்தை கூறும்படியாக நாம் இங்கே கடந்து வந்திருக்கின்றோம் அதுபடியினால் நாம் முதல் அதிசயத்திய காரியம் என்ன அதாவது நம்முடைய பொக்கிஷத்தை திறந்து உச்சிதமானவர்களை தேவனுக்கு செலுத்த வேண்டும் முதலாவது பொன்னை செலுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம் அப்போ சொல்லும் போது ரெண்டு கொண்டிருக்கிறது நிருபம் பிறந்திருக்கிறது இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம் இந்த பட்டிசம் எங்கே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது ஏற்புரை யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்புடைய ரசிப்பை யார் பெற்றிருக்கின்றார்களோ யாருக்குள்ள அந்த தூய் ஆவியாளர் வந்திருக்கின்றாரோ அவர்களுக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கின்றது அதுபடியாக பிள்ளையாக ஏற்புரை அதாவது நினைவு அவரை கனம் பண்ண வந்திருக்கிறதுல என்ன இருக்க வேண்டும் அந்த பொக்கிஷம் இருக்க வேண்டும் அந்த பட்சத்தை ஆராய்ச்சி வரும்போது பிள்ளை தேவனை நிறைவேற வரும்போது அந்த பொக்கிசத்தை திறந்து அதை அவருக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும் என்று கட்டுரை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது செய்யல இருபத்தி ஒன்பது இரண்டை நான் வாசிக்கின்ற போது அங்கே சங்கீதக்காரன் இவ்வளவாக சொல்லுகின்றார் நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்க கத்துடைய நாமத்துக்குரிய மகிமை மனது மனிதனுடைய நாமம் வேறு கத்துடைய நாமத்துக்குரிய மகிமை மகத்துவம் ரொம்ப பெரியது ஆனால் நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி அலங்காரத்துடனே கற்றை தொழுதுகொள்ளுடைய காணிக்கை நம்முடைய திறந்து நாம் தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அது பொண்ணை போல புறமிட்டப்பட்ட பசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது அங்கே ஆலயத்தில் போய் தூங்குதாவா தூங்கு என்று பாடுகிறது அவர் இன்றைக்கு பெற்றுள்ளதான் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி இந்த பாடலை பாடி அதாவது இவர்கள் பெரிய ஆட்கள் போலவும் அவரை ஒரு சின்ன பாவகனை போல எண்ணி அப்படி அவருக்கு சொல்லி தூங்கி அறாதே தூங்கி என்று சொல்லி பாடல் பாடிக்கொண்டே இன்னும் இருக்கின்றார்கள் ஆனால் நம்ம ஆண்டவராக தேவனுக்கு சிறத்தனுடைய காணிக்கு என்ன நம்முடைய பக்கங்களை திறந்து அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு காத்து அவருக்கு நாம் செலுத்த வேண்டும் விளையாடப்பட்ட செல்வம் புறவிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட ஒன்று அதை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினார்கள் அதுபடினாலும் நாளில் ஆண்டவராக இந்த தேவனை நாமம் மகத்துவம் உள்ளதாக இருக்கின்றது என்று நாம் காணுகிறோம் அந்த ராமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை இதுவாக இருக்கிறது என்று தேவன் பெருவாக்கு சொல்கிறது விவசாய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கலாம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையுடைய நாமம் என்ன என்று இங்கே விவசாயம் எழுதுகிறதையும் நாம் காணுகின்றோம் அவருடைய நாமம் அதிசயமானது ஆலோசனை கர்த்தர் மகிமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான தலைமை அந்த நாமத்துக்குரிய மகிமை அவருடைய நாமத்துக்குரிய அந்த நாமத்துக்கு ஏற்ற காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும் பார்க்க வந்த சாஸ்திரியர் அதாவது மூன்று வகையான காணிக்கையை படைத்தார்கள் அதில் ஒன்று பொன் என்று நாம் காணுகின்றோம் விளையாடப்பட்ட செல்வத்தை படைத்தார்கள் மனிதனுக்கு கொடுக்கிற பிரகாரம் அவருக்கு காணிக்கையை கொடுக்க கூடாது அவர் அவருடைய நாம மகத்துவமானது அவர் வல்லவர்கள் பெரிய ராஜா உலகத்தை ஆளக்கூடியவர் என்பதை சாஸ்திரிகள் தெரிந்திருந்தபடியால் இந்த உச்சமான பொருள்களினால ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் அதை காணிக்கையாக செலுத்தினார்கள் என்று நாம் தேவ சமூகத்தில் பார்க்கின்றோம் முதன்மையானவைகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல அதாவது தேவனை ஆராய்ச்சிகளை இந்த பாவகரை புகழ்கின்றவர்கள் அலங்காரத்தோடு அவரை தொழில் கொள்ள வேண்டும் அவருடைய நாமம் இவர்கள் மாத்திரமல்ல இன்னும் ஏராளமான நாமங்கள் அவருக்கு உண்டு பாவிகளை ரசிக்க அவர் இந்த பூமியில வந்தபடியினால் அவருக்கு இயேசு என்ற பெயர் சூட்டப்பட்டது ஆனால் தேவனை இழந்திருக்கிற மனிதனுக்கு தேவனை அறுபடியாக அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் சூட்டப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் ஆனால் இந்த நாமங்கள் மாத்திரமல்ல அவருக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு அன்று மனோவை கேட்டபோது அண்டவரே இந்த பிள்ளை பிறக்கும் போது உங்களுடைய வாக்கு நிறைவேறும் போது நாங்கள் நம்முடைய அளவுக்கு மகிழ்ச்சி செலுத்த வேண்டுமே காணிக்கை செலுத்த வேண்டும் நாமத்தை சொல்லும் என்று கேட்டபோது ஆண்டவர் நாமம் அதிசயமானது அதிசயமான அதுக்கு முடிவே இல்லை அப்படின்னார்கள் என் நாமத்தை கேட்கின்றாயா அது அதிசயமானது என்று சொன்னார் அப்படினால் தேவனுடைய நாட்களிலேயே நான் என்னுடைய இருதயத்தில் அந்த அந்த இருதயத்தில் அந்த பக்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படினால அவருக்கு நாம் காணிக்க செலுத்த அவரை ஆராய்ச்சி அவரை தரிசிக்க அவருடைய சமூகத்தில் வரும்போது நாம் இந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு அதாவது பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் பாவிகள் ஏறெடுக்கிற காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் அதாவது ஒரு மனிதர் பாவத்தோடு இருந்து கொண்டு அவர் செலுத்துகிற காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறது காணிக்கை என்றால் நாம் போடுகிற காணிக்கை கொடுக்கிற காசு மாத்திரம் அல்ல அதாவது நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற பணிகள் சோத்திர பணிகள் அதாவது நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக செம்மையாக வைத்துக் கொண்டு அந்த கற்பனை நாம் வாழ்வது இறைவனுக்கு செலுத்துகிற காணிக்கையாக அவர்கள் இருக்கின்றது அதுபடியாக இந்த காணிக்கையை செலுத்த வருகிற நாம் அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படி லாபத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் அதுதான் பக்தர்கள் சொன்னார்கள் தாவித ராஜா நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு ரொம்ப அன்புள்ளவர் அவர் தேவனை நம்ம நேசிக்கின்றவர் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நம்முடைய தேவனால் கத்திற்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வாருங்க என்னோட நாமம் அவ்வளவு பெரிய நாமம் அப்படியாது அந்த நாமத்துக்குரிய கணத்தை அந்த நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் ஆலயத்தில் வந்து சாய்ந்து கொண்டு மண்டி போட்டுக்கொண்டு அதாவது எங்கேயோ சுதித்துக் கொண்டு தலையை கேட்பட்டுக் கொண்டு இருப்பதோட நாமத்துக்கு நான் கொடுக்கிற காணிக்கை அல்ல அந்த காணிக்கை நாம் கொடுக்கிற கணத்தை நாம் செலுத்தவில்லை என்று நாம் காணுகிறோம் அந்த ஒரு தேவனுடைய பிறப்பு அறிந்த வானசாஸ்திரிகள் அதாவது பொண்ணை காணிக்கையாக படைத்தார்கள் இவருக்கு சாதாரண காணிக்கை செலுத்தக்கூடாது இவர் நாம அவ்வளவு உயர்ந்த ஆணம் என்று அவர் அறிந்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுடைய பிள்ளைகள அந்த தேவனுடைய நாமம் மிகவும் மகத்துவம் நாமம் ஆதரவும் ஆதி மனிதனாகிய ஆதாமுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் காணிக்க செலுத்த போனார்கள் அதுல ஒருவருடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரித்தார் ஒருவருடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கவில்லை இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான ஆராதனைகள் நடக்கிறதை நாம் காணுகின்றோம் எல்லா ஆராதனைகளை கத்தனை அங்கீகரிக்கவில்லை ஆதியில் நம்ம ரெண்டு பேரும் செய்த ஆராதனையிலே ஒருவன் காணிக்க மட்டும் அங்கீகரித்தார் என்று ஆதிவாசம் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படி பார்க்கின்றோம் அது இல்லையா நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நவா செய்யலாம் சென்ற பின்பு காயின் நிலத்தில் கரைகளை கற்பிற்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அவன் காணிக்கையாக கொண்டு வந்தான் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவர்களில் கொழுமையானவையும் சுலபத்தை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கற்பர் அங்கீகரித்தார் காயின் காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேல் உச்சிதமான காணிக்கை கொண்டு வந்தார் அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள் அவரிடம் காணிக்க செலுத்த வேண்டும் என்ற நிலையிடம் கொண்டு வந்து காணிக்க செலுத்தினார் தேவன் அதை பார்த்துக் கொண்டே இருந்தார் தன்னுடைய நாமத்துக்குரிய மகிழ்ந்து இவரை காணிக்கையாக செலுத்துகிறார்களா நாம் கொடுத்த தங்களுக்கு தாங்கள் தாங்கள் இடத்திற்கு பெற்றுக் கொண்ட இவர்களை எந்த வகையிலே இவர்கள் செய்கிறார்கள் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தை கொடுக்கிறவனிடத்தில் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லவில்லை உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமா இருக்கிறார் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் பிரியமா இருக்கிறார் அப்படியாத அதாவது இங்கே நாம் அதாவது கொடுக்கின்ற கையினால் கொடுக்கின்ற காணிக்கைகளை மட்டும் இதில் எடுத்துக் கொள்வதற்கு இல்லை அப்படியாத அவருடைய சமூகத்தை அல்லது நாம் எப்பொழுதும் ஆண்டவராகி தேவனுக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சுவாமி இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் பாதிகளை ரட்சிக்க நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய ஆட்சித்தறிக்கை ஆயத்தப்படுத்ததான் அவர் வந்தார் அதை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் அப்போ சாகிய யோவான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை அவர்கள் வேறு எதிரே பாராட்டுகள் அன்பு அவர்கள் அவருக்கு செய்கிற வேறு ஒன்று நான் பிரியப்படவில்லை என்னுடைய பிரியம் என்ன என்றால் அவர் கற்றுடைய சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் அதுவே என்னுடைய பிரியம் எந்தெந்த பிள்ளைகள் சத்தியத்தை கை கொள்கிறார்களோ அவர் புறமையில் உள்ள சந்தோஷப்படுகிறது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கை கூறுகின்றார் அதாவது அது செய்கிறது தேவனுக்கு பிரியமான காணிக்கை அவர்கள் செலுத்துகிறபடியா அதாவது அவர்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் அதைத்தான் தூரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க முடிகிறார் என்ன முதற் அதாவது பொண்ணை கொண்டு வந்து தேவருக்கு பிழைத்தார்கள் ரெண்டு பேர் காணிக்கை பிழைத்தார் ரெண்டு பேரும் காணிக்கை தான் செலுத்தினார்கள் விவசாயி இவர் ஆடு மேய்க்கிறவர் இவருடைய காணிக்கை அவனுடைய காணிக்கை அவன் செலுத்தினான் அவர் எந்த காணிக்கு கொண்டு வைக்கிறான் அவர் காணிக்கு என்று எழுதியிருக்கிறது ஆனால் இந்த ஆறு நமது மந்தையில் முதல் புலனானவைகளை கொண்டு வந்து செலுத்தினார் கற்றுட நாமத்துக்குரிய மகிமே அவருக்கு செலுத்துங்கள் இயேசு என்கிற நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது அந்த இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்தால் அசுத்தார்களாம் நடக்கிறது ஏசுடைய நாமத்தாலே பேர் என்று சொன்னால் அது அகண்டு போகிறது அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய கணம் அது நாமத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை உண்டு ஆனபடியாக அந்த நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் அது இல்லையா அப்போ என்ன எழுதுகிறாங்க கத்தரா இயேசு உங்கள் இருதயங்களில் அற்புதமானங்கள் அதுதான் படைக்கிற காணிக்கை மற்ற காணிக்கைகள் அவருக்கு வேண்டுமென்றால் அவர் கொண்ட வேண்டுமென்றால் எடுத்துக் கொள்வார் அவருடையதான எல்லாம் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர் படைத்தவர்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை என்ன அதாவது கர்த்தாவுடைய அற்புதங்களை கத்தரை தொழில்களை அவருடைய கற்பனைகளின்படி கைகொழி அவருக்கு செலுத்துகிற காணிக்க அவருடைய ஆணைப்பு வந்து தெய்வத்திலோடு அவரை தொழில்கொள்வது தேவனுக்கு உகந்த காணிக்க ரெண்டு ஆராதனையில் ரெண்டு பேர் செலுத்தின பணியில் ஒருவரை அங்கீகரிக்கப்படணும் அநேகர் கூடி கத்திர ஆராதிக்க கத்திரிக்க காணிக்க செலுத்த நாம் ஆதித்துக்கு வருகின்றோம் இந்த காலையில அதாவது பிறப்பிக்கப்பட்ட பாவகனாகிய கிறிஸ்துவை கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த நாட்களில் சமூகத்தில் வந்திருக்கிறோம் நாம் பிழைக்கிற காணிக்கையை உச்சிதமானதாக உன்னதமானதாக மதிப்புக்குரியதாக அது இருக்க வேண்டும் நாம் தேவை ஆண்டோட சமூகத்தில் பக்கம் சொன்னார் பணிந்து குறித்து முழங்காலுக்கு முழங்கால் என்றால் அல்ல பணிந்து பிணிந்து சொல்லி இருக்கிற உள்ளம்தான் அதாவது ஆண்டுக்கு முன்பாக பார்வையில் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆண்டவருக்கு நாம் கணம் கொடுக்கின்றோம் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறதா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் சந்திக்க மீறுதல் சந்திக்க கேட்படியாமல் சந்திக்க நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை மீறுதல் சுவாவம் உண்டாக நாம் இடம் கொடுக்கவே மாட்டோம் அதே இல்லையா அது இல்லையா நம்முடைய இயேசுவை நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த நாமத்துக்குரிய கரத்தை மகிமையை நாம் எப்போதும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் தாயின் காய்கறிகளை பிடித்தார் கருத்துல வெற்றியை பார்க்கவில்லை தாய் ஆறு கொண்டு வந்து முதலில் முதல் பலனை தேவசோகத்தில் படைத்தார் படைத்தவுடனே வானத்தில் அக்கினி இறங்கி அது அப்படியே அங்கீகரித்தது தேவனுடைய வந்திருக்கின்ற நமக்கு இந்த காலவெளியில நினைப்பூட்டுகிற காரியம் சாஸ்திரிகள் தேவனுடைய பிள்ளையை பார்க்க இயேசு கிருஷ்ணனை பார்க்க வந்த வாரசாசனிகள் அவர்கள் பொண்ணை காணிக்கையாக படைத்து அதை பணிந்து கொண்டார்கள் அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்குரியவர்களை நாம் ஒருபோதும் எடுத்துக் கொள்ளக்கூடாது ஆண்டவராகிய தேவன் சொன்னால் அதாவது என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடு அதை உட்கார்ந்தவருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் வேறொருவருக்குள்ள லாபத்தை என்று மகத்துவத்தை மகிமை கொடுக்க மாட்டேன் எனக்குரிய மகிமை எனக்கு என்று கத்திர வாழ்க்கை சொல்கிறது மதியா முதலாவது அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அண்டவராய தேவன் கேட்கிறார் பாருங்கள் அதாவது நான் பிதாவானால் எனக்குரிய கரம் எங்கே என்று அவர் கேட்கிறார் வாசிக்க குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் பையன் பாப்பாவுக்கு பயப்படுகிறான் எஜமானுக்கு வேலைக்காரன் பயப்படுகிறான் ஏனென்றால் அவர்கள் மூலமா கிடைக்கிற நன்மை நமக்கு இல்லாமல் அரசு நமக்கு வேண்டும் என்ன நிலையில அவர்களை பற்றி நான் நன்றாக வேலை தான் மாலையில கூலி கிடைக்கும் இல்லாட்டால் குறைத்து விடுவான் என்று அந்த மனிதனுடைய தகுதியை அவன் தெரிந்தபடியால் அவன் கணத்தை கொடுக்கிறான் தகப்பன் அவர்தான் நமக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்றான் தகப்பன் என்று அறிவுறுக்கிறபடியால் அந்த தகப்பனுக்குரிய கணத்தை அவன் செலுத்துகிறான் நான் பிதாவானால் தெய்வமானால் எனக்குரிய கனவை இங்கே தேவனை பற்றி மக்களுக்கு அறிவு இல்லாதபடினால் அவருக்கு கணத்தை கொடுக்கிறது இல்லை ஆ தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களும் தேவ சமூகத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த பகுதியில் இந்த கருங்கல் பகுதி இந்த பகுதிகளுக்கு கத்துட பிள்ளைகளை சந்திப்பதற்காக போறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் எப்படி இல்லாமல் கொண்டாடப்படுகிறது ஒரு தாத்தா என்று ஒன்றை கிறிஸ்துமஸ் தாத்தா என்று ஒன்றை வைத்துக் கொண்டு ஐயோ கத்துடைய நாமத்தை தூசிக்கிறது என்று பார்க்க முடிகின்றது கிறிஸ்துவை காண்பிக்கவில்லை கிறிஸ்துமஸ் தாத்தா என்று ஒன்றை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அதாவது அப்படிப்பட்ட வேடிக்கைகள் தேசத்தில் நடக்கின்றது ஒரு பையன் வந்தான் ஜோம் பண்ணுவதற்காக ஒரு கையில கட்டு போட்டிருந்தது என்னப்பா கையில கட்டு என்று கேட்டபோது கர்த்தருக்கு கூடு செய்வேன் கர்த்தர் கூடு செய்வேன் கர்த்தர் கூடு செய்யும் போது கையில கட்டிப்பட்டு விட்டது என்று சொன்னான் கர்த்தர் கூட என்றால் என்ன கர்த்தரை இந்த கூட்டுக்குள்ளதான் வச்சு அடைத்து விட்டாங்க அதாவது மாடு மாடுங்க பொம்மைகளை வைத்து கர்த்தர் என்ற ஒரு பொம்மையை வைத்து கூடு செய்து பண்டிகை கொண்டாடுகிறார்கள் கர்த்தருக்கு கூடு கர்த்தருக்கு தொட்டில் கர்த்தருக்கு தாளாட்டு பார்த்து இவைகள் என்று நடக்கின்றது அவர் அவர் எப்படி இருக்கிறார் இன்று காலையில நாங்கள் ஜபவடைகளை பார்க்கும்போது நம்முடைய பிறத்தில் இந்த ஆட்சியில் ரெண்டு வருஷம் ரெண்டு சிங்கம் இருக்கிறது நான் பார்த்தேன் அவ்வளவு வீரமாக அப்படிப்பட்ட கோலத்தில் வந்தார் இன்று அவர் அப்படி அல்ல இன்று தாளாட்டு பாடுகிற காலம் அல்ல யூலா கோத்திர சிங்கம் அவர் வழிபடக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அவருடைய நாமத்திற்கு எல்கையாக இல்லை அதுபடியான நம்ம அறிந்திருக்கிற அறிவை கொண்டு வேதத்தில் தெரிந்திருக்கிற இந்த அறிவை கொண்டு அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்த வேண்டாம் காணிக்கு அப்படின்னா கொண்டு வந்து காணிக்கையாக படைத்தார்கள் அது வெளியேறப்பட்டதும் மகிமைக்குரிய ஒன்றை படைத்தார்கள் அதை மனிதன் தாக்கென்று எடுக்கக்கூடாது என்று வேறு சொல்லுகிறது யோசுவா ஏழாம் அதிகாரத்தை நாம் இப்படி படிக்கின்றோம் யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியம் இருபது இருபத்தி ஒன்று பணங்களை நாம் வாசிக்கின்ற போது அங்கே நாம் பார்க்கின்றோம் யோசுவாவுடைய ஊழிய காலம் தொடர்கின்ற காலத்தில் சீவர்களை வழிநடத்திக் கொண்டு போகும்போது வழியில எரிகோ பட்டணம் அவர்களுக்கு குறுக்கிட்டுக் கொண்டிருந்தது அவர்களை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது கற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தா நீங்கள் என்னை மகிமைப்படுத்துங்கள் கத்தரை துணியுங்கள் என்று யோசுவாவுக்கு செய்தி அறிவிக்கப்பட்ட யோசுவா சொன்னார் கத்தரை துணிப்போம் அதனை சுற்றி நாம் கத்தரை துணிப்பு கொண்டு வருவோம் அது விழ வேண்டும் அப்படி அது விழுந்தது கட்டளை விதிக்கப்பட்டது அதிலுள்ள பொன் பொருள்கள் வெளியேற்பட்ட செல்வத்தை ஒருவரும் தங்களுக்காக எடுத்துக் கூடாது அது தேவனுக்குரியது அதை யாரும் தனக்கென்று எடுக்கக்கூடாது என்று கட்டளை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கே நீர்கள் ஏற்பட்டபடினாலே அவர்கள் ஆரியை பிடிக்க போன போது அங்கே தோல்வியடைந்து போய்விட்டார்கள் இத்தனை ஜனங்களுக்குரிய அனைவரும் மாண்டு போனார்கள் என்று நான் காடுகிற கற்பனைக்குரியவர்களை நான் எடுத்துக் கொள்ளும் போது அங்கே வீழ்ச்சி அங்கே தோல்வி அங்கே பலமான கஷ்டங்கள் உருவாகிறது நாம் காணுகின்றோம் அதனால் இங்கே ஒரு மனிதன் அதை எடுத்து வைத்தான் அதை யாரும் அறியவில்லை அவர் எடுத்து தனக்கென்று புதைத்து வைத்திருக்கிறார் நியமித்தமாக ஆயப்படிக்கு போகும்போது வீழ்ச்சி அடைந்தது வாசிக்கலாம் அப்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரேலின் தேவராய் கருத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன் இப்போ கெட்டத்தினால் கோத்திர பாவம் இருக்கிறது நீர்கள் ஏற்பட்டு விட்டது எனக்குரியவர்களை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது விசாரிக்கிற நேரத்தில் இந்த ஆகானுடைய வம்சம் வந்தது அவன் இப்போது தன்னுடைய பாவங்களை குற்றங்களை ஒத்துக்கொண்டு சொல்லுகிறான் பிரகாரமாக செய்து கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாதிலோரிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்கரையும் ஐம்பது சேக்கல் வரையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு இதோ அவைகள் ஒரு கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் குறைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது எல்லாம் உச்சிதமானவைகளையும் பொன்னையும் அவன் திருடிக்கொண்டு அவைகளை தனக்கென்று வைத்துக் கொண்டான் அருமையான ஏழு பக்கத்தில் தான் இருக்கும் ஆனாலும் கார்ல வந்து கோயில் முன்னாலே வாங்குவாங்க தங்களுக்கு அப்படி யாராவது முடிந்து முடியாமல் இருக்கிற காரை சாப்பிட்டு கொண்டு போவார்கள் தேவனை தனம் பண்ண வரவில்லை தங்களுக்கு கரத்தை தேடுவதற்காக தங்களுக்கு பெருமையை தேடுவதற்காக மக்கள் ஆலை வழிபாடுகளை செய்கின்றார்கள் தங்களுடைய உடையை தங்களுடைய அலங்க அணியாபரணங்களை தங்களுடைய அந்தஸ்தை வேண்டு ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக பண்டிகை ஆராதிக்கிறார்கள் நாங்களும் அப்படித்தான் ஆராதித்தோம் ஒரு காலத்துல ஆ தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்று அந்த நிலையில் நம்முடைய குமாரனை நினைவு கூட வரவில்லை நம்முடைய குமாரனுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கையை சரியாய் செலுத்தும்படியாக அவருடைய சரிதானத்தை வந்திருக்கின்றோம் அது இல்லையா அது இல்லையா தேவனுக்குரியவர்களை மனிதர் எடுத்துக்கொள்ளக்கூடாது பொன்னை தேவன் படைத்தார் என்றால் காரணம் இருக்கிறது கழுத்திலும் காதலையும் போடுவதற்கு படைக்கவில்லை தங்களுக்கு என்று எடுக்கக்கூடாது அதனால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய பொன்னெல்லாம் கீழே மனிதன் வைக்கிற தளமாக கீழே கூட போட்டிருக்கிற தளமாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற வயது கற்களெல்லாம் இந்த வாசலுடைய நிலைக்காலங்களாக இருக்கிறது என்று நாம் காணுகிறோம் தேவனுக்குரியது அங்கே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவைகளாக அவைகள் இருக்கின்றது ஆரம்ப தேவனுடைய சகோதரர்களே நாம உச்சரமானவர்களே முதற்பலன்களே தேவனுக்கு செலுத்தவர்களுடைய பொக்கிசங்களை திறந்து ஆண்டவரை மகிழ்ப்படுத்த வேண்டும் பாருங்கள் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது ஒப்பந்தத்தில் வாசிக்கின்ற போது அதாவது நல்ல மனிதன் தேவனுடைய நன்மை தேவை அறிந்தவன் தேவனுடைய கிருமையை பெற்றவன் என்ன சொல்ல பாருங்க தன்னுடைய பொக்கிசத்தில் இருந்து அவன் நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான் வாசிங்க இருதயமாகிய நல்ல பக்கத்தில் இருந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது நல்ல மனிதன் பொக்கிசம் என்றால் என்ன அதாவது இந்த இருதயம் இருதயம் தான் ஒரு பாசம் இதற்குள்ள இருக்கிறது பொக்கிசம் அதுபடினால அந்த சாஸ்திரிகள் பொக்கிசங்களை திறந்தால் என்று சொல்வதை விட அவர் வைத்திருந்த பேக்கையோ அதாவது பேக்கையோ சூக்கேசோ திறந்து உள்ள இருக்கிற பொக்கிசத்தை எடுத்தாரு அப்படி போல நம்முடைய இருதயமும் இந்த பொக்கிசத்தை வைத்திருக்கிற ஒரு பாத்மாக உண்டாக இருக்கிறது இதற்குள்ள தேவன் வைத்திருக்கிற இந்த பொக்கிசத்தை தெய்வீக அறிவு தேவன் இருக்கிற கிருமையை அவருக்கு காணிக்கையாக நாம் செலுத்த வேண்டும் போகிறவர்களிடம் ஆலயத்தில் மாத்திரமல்ல எப்பொழுதுமே நம்முடைய நோக்கம் அதுவாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக தேவன் விரும்புகிறார் அதுக்காக ஆண்டவருக்கு சோதனை வாசிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவதாக அதே வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து இல்லையும் அதன் தாயாக மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவது இரண்டாவது அவர்கள் தூப வர்க்கத்தை காணிக்கையாக பிழைத்தார்கள் பார்த்தோம் இரண்டாவது தூம வர்க்கத்தை காணிக்கையாக பிழைத்தார்கள் யாரும் வாரசாஸ்திரிகள் தேவனுக்கு மயமை உண்டாவதாக நாம் வரிசையாக படித்துக் கொண்டே வருவோம் என்றால் ஆண்டவராகிய தேவனுக்கு அவர்கள் செலுத்தின தூப பக்கம் என்ன என்று கத்திரத்தில் நாம் காண முடியும் தேவனுக்கு மயமை லூக்காசுசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை பதிமூன்று பதினான்கு வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் அந்த கடமை தாமசேரியின் தூதர்களை கூட்டம் உன்னத்திற்கு தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த தூதருடைய வானவ வானத்தில் உள்ள வானசேனைகள் தோன்றி என்ன செய்தார்கள் உன்னத்திற்கு தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள் அந்த வானசாஸ்திரிகள் என்ன தூபவர்க்கத்தை படைத்தார்கள் இங்கே அதாவது மேலே இருந்து வானசனைகள் அந்த தூதரவனை தோன்றி அந்த துறைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் மகிமையாகிய தூபத்தை பலியை அவர்கள் செலுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம் இறங்கி வந்து அதைத்தான் காணிக்கையாக படைத்தார்கள் அதைத்தான் கத்திருக்க நாம் செலுத்த முடியும் அறுபடியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவாலயத்தில் வரும்போது அதாவது நாம் இந்த தேவநாயகத்துடைய பிறப்பை கொண்டாடுகிறேன் இந்த ஆளில் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்க வரும்போதெல்லாம் நாம் இந்த காணிக்கை கட்டளை செலுத்த வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகின்றார் தேவனுக்கு இந்த காணிக்கை செலுத்துகிறது இல்லையே தேவனை துணிக்கிறது இல்லையே அதிகமாக தேவனை துணித்து விட்டார் இவர்கள் ஆவிக்கு பந்தோபஸ்து கொண்டார் இவர்கள் ஒரு தனிப்பட்ட கொண்டார் என்று ஒதுக்குகிறார் அது சரிதான் நாம் அந்த சாஸ்திரிகளோடு அந்த வானசாலைகளோடு அந்த தூதர்களோடு அவர்களோடு சேர்ந்தவர்கள் அவர்கள் செலுத்துவதை காணிக்க நாமும் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் வாரத்தில் வந்துவிட்டால் ஆண்டவரை பிரியுங்கள் பிரியுங்கள் என்றால் பிரிக்க வேண்டும் நாங்கள் ஒரு காலத்தில் அதாவது இங்கே நாகர்கோவிலுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் செய்த ஊழியத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது தேவனை புரியுங்கள் என்றால் நாம் அதாவது ஆமேன் ஆமேன் ஆமேன் என்றால் நிறுத்த மாட்டார்கள் அவ்வளவுக்கு அதாவது இந்த இன்ஜனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் எப்படி ஓடு வருமோ அதே உணவாக நிறுத்தம் சொல்லும் போதுதான் நிறுத்துவார்கள் தேவனுடைய மனிதர்கள் ஆவியர் என்று குரல் நிறுத்துவார்கள் இப்படி அப்படி இல்லையே தேவ மனிதர்கள் அதாவது முக்கிய முக்கிய சத்தம் போட்டு அவருடைய சத்தத்தை கேட்டாலும் சபை சத்தம் கேட்கிறது அவருடைய சத்தம் என்ன ஆப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது அதாவது வான சேனைகள் பர்வதத்தின் சேனைகள் அந்த தோதனுடைய தோன்றி உன்னத்திருக்கிற உனக்கு மகிமையில் அங்கே பிறந்திருக்கிறது ஒரு பாலகல் தான் ஒரு குழந்தைதான் பிறந்திருக்கிறது அவர் உன்னத்திருக்கிற தேவனாக அவர்கள் அறிந்தார்கள் அந்த உள்ளத்தில் உள்ள தேவனுடைய அதாவது குமாரன் இங்கே பிறந்திருக்கிறார் அவருடைய நாமம் அதிசயமானது உன்னதமானவர் என்பதை அறிந்தபடிதான் வான எல்லாம் வந்து அவருக்கு மகிமையாக தூவத்தை காணிக்கையாக படைத்தாரு அது ஒரு காணிக்கை கொண்டு வரவில்லை இது சாஸ்திரிகள் காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்தார்கள் அதில் ஒன்று தூப வர்க்கம் ஆண்டவருக்கு கொடுக்கிற மனம் அதாவது அவர் விரும்பி சுவாசிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாசனைக்குரிய தூபவர்க்கம் என்று சொல்லும் போது பார்க்கிறோம் எல்லாம் சாம்பிராணி போன்ற இப்படிப்பட்ட வாசனைக்குரிய நெருப்புல போட்ட உடனே அதனுடைய புகை எழும்பும் அது ஒரு வாசனையா வாசனையாக சுவாசிக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே விதமாக அந்த தூவ வர்க்கம் ஆண்டவருக்கு சந்தோஷம் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் அங்கீகரிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இன்று நாம் ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய காணிக்க என்ன ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய கனம் என்ன அவரை துதிக்க வேண்டும் உடலின் காலையாக சோதனை பண்ணியே எப்போதுமே செலுத்துகிறேன் ஆலயத்துக்கு மாத்திரமல்ல எப்போதும் எப்பொழுதும் நான் ராத்திரி தூங்குகிறது வரைக்கும் எப்பொழுதும் நான் நடந்து கொண்டிருக்கும் போதும் வேலை செய்யும் போதும் பிரயாணப்படும் போதும் அந்த எழுதி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் வெளியே பார்த்ததில்லை உள்ள நமக்குள் இருக்கிறார் அனுப்பினாலே நான் உள்ள எப்பொழுதுமே அந்த தூபத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரை துணிக்க துணிக்க அனைவருடைய சோத்திரம் தான் என்னுண்டாகும் கிருபை பெருகும் அது தேவனுக்கு பிரியமானது தேவன் விரும்புகின்றார் அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அப்போ ஒருவரை விட பலர் குடும்பமாக சபையாக நாம் சேர்ந்து தூபத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் அவரை மகிமைப்படுகின்றார் அந்த மகிமையில் அவர் இறங்குகின்றார் அந்த மகிமையில் இறங்கி அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே அந்த பொக்கிசல் இருக்கிற மெய்யொருக்குள் இருக்கிறது அல்லவா அதை நிரப்புகிறார் நிரப்புகிறார் அதிலிருந்து எடுத்து நாம் தேவனுக்கு காணிக்கையாக நான் இந்த தூபத்தை செலுத்த வேண்டும் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகின்றது அதற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த சமய வான பிள்ளைகள் இடத்தில் மகிமையும் புதிய சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று கத்தருக்கு அந்த தூப வர்க்கத்தை காணிக்கையாக படைத்தார்கள் கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம் ரெண்டு இருபதையும் கூட ஒருவர் வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியம் தங்களுக்கு சொல்லப்பட்டவைகளின் படியை கேட்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அதாவது தூதகரங்கள் அதாவது அந்த பரவாயில்ல சேனைகள் இறங்கி தேவனுக்கு மகிமையாகிய அந்த தூவார்க்கத்தை காணிக்கையாக அவர்கள் செலுத்தினார்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை கேட்டு அப்படித்தானா என்று பார்க்க வந்தார்கள் பார்க்க வரும்போது தேவகுமாரனாக அவர்களுடைய நாமத்தை அறிந்தபடியாக அவர்களும் கத்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே போனார்கள் அந்த காணிக்கு அந்த ஆண்டவருக்கு காணிக்கையாக படைத்தார்கள் இப்படியே நாம் வேத்தில் பார்க்கும் போது தேவனுடைய பிரசுத்தவான்களை நாம் எண்ணும் போது இவர்களை அறிந்த அவர்கள் தேவனுக்கு தூப வர்க்கம் செலுத்தினார்கள் தூப வர்க்கத்தை காணிக்கையாக செலுத்தினார்கள் அது நாம் செலுத்துகிற தேவனுக்கு செலுத்துகிற மகிமை தேவனுக்கு நாம் செலுத்துகிற சோத்திரபடி கனமாக அது இருக்கின்றது அது கட்டுடப்படைகளாக ا ل إ ك செய்ய வேண்டும் அந்த காணிக்கையை நாம் கத்திரிக்கு படைக்க வேண்டும் படைத்திடம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் இந்த சோதனை பலி செலுத்துகிறோம் அல்லவா அது இப்படியே காத்தர போய்விடாது அது அங்கே பர்வகத்தில் ஒரு கலசத்தில் போய் நெருங்கி கொண்டே இருக்கிறார் அதற்கு மேல் கோப கலசம் என்று சொல்லி இருக்கின்றது நான் துணிக்கிறோம் அல்லவா பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக எந்த காரியத்திற்கும் நம்ம ஆண்டவரை துணிக்கிறோம் நமக்கு ஒரு எதிர்நிலை வேலை ஒரு தீமை வருகின்றது நமக்கு வாழ்த்துள்ள காரியங்கள் மரபதிலே உண்டாக்குறது சோதனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சோதனம் செய்ய செய்ய அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நாட்டில் பலவிதமான சட்ட மாற்று சட்டங்கள் வாக்குத்துவமாக ஏற்படுகிறது சோதனம் செய்ய வேண்டும் சோதனம் செய்ய செய்ய நம்முடைய சோதனம் அது தேவனுடைய கோர கலசத்தில் போய் சேர்ந்து பின்னர் குற்றப்படுமா குற்றப்படும் போதுதான் மனிதர்களுக்கு அது பாதையாக மாறி மனிதர்களை சுத்தரவரை செய்யும் என்று வேதம் சொல்லுகின்றது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அது சத்திரக்களுக்கு தேவகோபமாக மாறிவிடுகின்றது நமக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகின்றது என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் இப்படி நாம் படிக்கின்றோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அந்த ஜபங்களால் உண்டான தூபவர்க்கத்தையும் நிறைந்த வணக்கமாய் விழுந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு பயமுட பிரபுவான்களால் உண்டான சோத்திரபடிகளாகிய தூபம் எங்கே பெறுகிறான் தேவனுடைய கையில் இருக்கிற கோப கலசத்தில் அவர்கள் போய் நிறைகின்றன அருமையானவர்களே நாம் தேவனை ஆராதிக்கிறது தேவனை துணிக்கின்றது தேவனை மிக அவர்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை நீங்க அதிகமா சோதனை பண்ணிக்கொண்டே இருங்க சோதனை பண்ண பண்ண பண்ண பண்ண கோப கலசம் நிறைந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் பூமியில கொட்டப்படும் அன்றைய காலத்தில் நடக்கப் போகின்றது கொட்டப்படும் போது ஆறு மாசம் ஆறு மாசம் தேர்தலை போன்ற பலவிதமான வாகைகள் வந்து அது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சுத்தரவு செய்யும் தேசுவை நாமம் பறிக்கப்படாதவர்களை அது வேதனைப்படுத்தும் என்று சொல்லியிருக்கின்றது அடுத்த தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கை வீணாக போகாது தேவனை கரம் பண்ணுகிற கரம் பண்ணுதல் வீணாக போகாது அது நமக்கு விரோதமாக எழுப்புகிற தீமைகளை அழிக்கவும் நமக்கு சிறுமை பெருகவும் செய்கின்றதாக அது இருக்கிறபடியினால அருமையான தேவையான பிள்ளைகளை நாம் தூபவர்க்கத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம் இயேசுவின் பிறப்பை நிறைவு வந்திருக்கிறான் ரெண்டு பையங்க பேசிக்கொண்டு ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது கிறிஸ்துவ லீவ் விட்டாச்சு உங்க அப்பா எனக்கு என்ன கூட பாரு கிறிஸ்துமஸுக்கு எனக்கு எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தரேன்னு எங்க அப்பா ட்ரெஸ் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்க வந்து எங்க அம்மா வீட்டுல நல்ல பதார்த்தங்களை பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது இதான் பிள்ளைகளும் அறிந்திருக்கின்றார்கள் பெரியவர்களும் இதைத்தான் அறிந்திருக்கின்றார்கள் அருமையானவர்களே ஆண்டவராகி தேவனுக்கு அதாவது செலுத்தக்கூடிய காணிக்கு என்ன அதாவது தீய மனிதன் தன்னுடைய தீமையான பொக்கிஷத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுகிறான் தீமையானவர்கள் எடுத்து காட்டுகிறான் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை அப்படித்தான் உலகம் முழுவதும் நடக்கின்றது ரொம்ப அவங்கோலமாக நடக்கிறது புறஜாதிகள் இன்று கிறிஸ்தவ மதம் என்றால் பண்டிகை தினம் கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை தினம் என்றால் மிகவும் கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலை உருவாகியிருக்கிறது நாம் காணுகின்றோம் நாம் அப்படிப்பட்ட நிலையில் கிறிஸ்துவை கண்டுகொள்ளவில்லை அப்படிப்பட்ட நிலையில் நாம் கிறிஸ்துவை அறியவில்லை இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அதே பெற்றிருக்கிறோம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அதனால அவருடைய நாமத்தை பற்றி நாம் சரியாக தெரிந்திருக்கிறபடினால் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி பக்தனாகிய யோபு சொன்னது மாதிரி கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கு ஒரு சின்ன காய் நடந்த உடனே மனைவி சொன்ன மாதிரி கத்தரை தூசி தூக்கி ஜீவனை வரும் இந்த வயநாளை தூசியல்லவா இந்த வயநாளை கத்தரை தூசியும் என்று சத்துரு சொல்லுவார் சத்துரு யார் மூலமாக சொல்லுவார் எந்த சூழ்நிலை வந்து அந்த காணிக்கையை செலுத்தி என்ன பயணமாக்கி நீர் கத்திரிக்கு தூபவர்க்க செலுத்தினீரே உடனடியான ஆண்டவருக்காக வாழ்ந்தீரே என்ன கிடைத்தது என்று சொல்லும் நேரத்தில் நமக்குள்ளே கேள்வி எழும்போம் அப்படித்தான் சிலர் மெதுவா மெதுவா மெதுவா தன்னுடைய ஓட்டத்தில் பின்தங்குகின்றதை நாம் காணுகின்றோம் ஒதுங்குவதை காணுகின்றோம் எல்லாம் எது சொன்னால் அந்த நாமத்தை பற்றி தெரியாதவர்கள் அந்த நாமத்தில் இயேசுவை பற்றி சரியா அறியாதவர்கள் அப்படி இருக்கிறதை நாம் காணுகின்றோம் நாம் அப்படி அல்ல அலையா அலையலுயா நாம் அறிந்திருக்கிறோம் யோபு சொன்னால் கொண்டு போட்டாலும் கொண்டு போட்டாலும் அவர் நம்பிக்கையாக இருப்பேன் இதற்காக அல்ல அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கின்றேன் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார் என்று எனக்கு தெரியும் அதுபடினால அவருடைய நாமத்துக்குரிய மகிமை நான் செலுத்திக் கொண்டே இருக்கிற இந்த உயிர் ஊசலாடுகிறது வரைக்கும் இந்த உயிரை கிடைக்கிற பாடியில் இருக்கிற வரைக்கும் இந்த தூவர்க்கத்தை செலுத்திக் கொண்டே இருப்பேன் அது இல்லையா ஆண்டவருக்கு உணர்ந்த அந்த காணிக்கை நான் செலுத்திக் கொண்டே இருப்பேன் அவர்களை ரசித்தாரு அவர்கள் பூமிக்கு வந்ததுனால நான் மீட்கப்பட்டு இந்த பயம் நீங்கிறது அச்சம் நீங்கிறது எது வந்து என்னை அச்சுறுத்தினாலும் ஏசு இருக்கிறான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் அவரில் இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற தைரியம் நமக்குள்ளே எதனால் ஏசு இந்த பூமியில் பிறந்ததினால் இந்த பூமிக்கு வந்ததினால் அந்த தைரியம் அந்த மெய் சமாதானம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தால் நமக்குள் இருந்து ஒரு குழந்தை தெரிகிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது பாருங்க சென்று அவர் நமக்கு அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார் நம்மோடு எந்த இருப்பார் என்று நினைத்திருந்தோமே நம்ம போய்விட்டார்கள் என்று கொண்டு வரும்போது கூட வந்து கொண்டே இருந்தபடியினால் அவர்களுக்கு அறியாமல் இருந்தபடியாலும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பற்றிக் கொண்டே இருந்தது அவருடைய யோகப்பட சொன்னார்கள் அல்லவா அவர் நம்மோடு கூட கொண்டிருப்பார்கள் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குறைந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள் அல்லவா நேற்று தினத்திலேயோ முழுவதும் எனக்கு ஒரு நினைவு ஏற்பட்டு விட்டது இப்படிப்பட்ட பண்டிகை நாளுக்கு நம்ம வழியிடத்தில் தலைவர் நம்முடைய இருந்தார் உலக பிரகாரமாக கத்தர் கொடுத்திருந்த பாதுகாப்பு இருந்தது ஆனால் இந்த நாளில் இல்லையே நாம் இப்போ இந்த நாம் அறியாதும் தெரியாதும் நாம் அதாவது நமக்கு தெரியாத ஒரு பொறுப்பில் வந்து நாம் இருக்கிறோம் எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு பாரவண்டிய அமைத்தது பகல் முழுவதும் நாம் சரியாக அப்படியே என்று உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பற்றி கொண்டிருக்கிறது அது இல்லையா அந்த மகிழ்ச்சியை எனக்கு நீங்கவில்லை என்னோடு இருப்பேன் என்று சொல்லவில்லை அவர் நான் போவேன் என்றுதான் சொன்னார் போகிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும் என்றுதான் அவர் சொன்னார் அப்படியே பரிசுத்தவான்கள் அதாவது நிரந்தரமாக உங்களோடு இருப்பேன் என்று எந்த பரிசுத்தவானும் சொல்லவில்லை அதாவது அவர்களுடைய காலம் முதிர்ச்சி அடைந்தவுடனே கோதுமை முதிர்ந்தவுடனே அது அப்புறம் அந்த காம்பு இருக்காது அந்த செடியில் இருக்காது தொழிலாளர் பார்த்து பண்டசாலைக்கு கொண்டு போக வேண்டிய ஒன்றாக அது ஆகிவிடுகிறது என்று நாம் காணுகிறோம் ஆனப்படினால் தேவையான அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடியால் அவருடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறபடியால் அந்த மகிழ்ச்சி ஆட்கொள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமை நமக்குள்ள இருக்கின்றபடியால் எவ்வளவு பெரிய துக்கங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தாலும் நமக்கு அது மகிழ்ச்சி இருக்கிறது உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது நமக்கு வாசனை ஊட்ட நம்மை பலப்படுத்த நம்மை தேற்றுவதற்கு நம்ம இருக்கிற கவலைகளை மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது அலையிலுயா அவர்கள் வான சாஸ்திரிகள் வான சேனைகள் தூத மேய்ப்பர்கள் எல்லோருமே என்ன காணிக்கப்பட்டிருந்தார்கள் தூப வர்க்கத்தை தூவார்க்கம் என்றால் என்ன கத்தரை மகிமைப்படுத்துவது நாம் கத்தரை காலத்திலும் சொல்லிப்பேன் அவர் துதி எப்போதும் எக்காலத்திலேயும் சதவீதம் இன்பத்திலும் துன்பத்திலும் குறைவிலும் நிறைவிலும் எல்லா சூழ்நிலையிலும் எக்காலத்திலேயும் கத்தரை துணிப்பேன் அவருக்கு இந்த காணிக்கை செலுத்திக் கொண்டே இருப்பேன் கர்த்தர் நல்லவர் அல்ல என்று நான் சொல்ல மாட்டேன் தேவனுக்கு ஆக முடியாது அந்த காணிக்கை கத்திற்கு செலுத்துவேன் அதற்கு அனுபவ அப்படிப்பட்ட நிலையில் நம்மை கட்ட சேர்த்திருக்கின்றார் நாமும் பண்டிகை தினமாகிய இந்த இயேசு பிறப்பை நினைவுகூற கொண்டாட வந்திருக்கின்றோம் நாம் பொண்ணை நினைவு கூர்ந்தோம் நமக்குரிய முக்கியமானவைகளை மேன்மைக்குரியவர்களை மேன்மைக்கேறிய சமயங்களை தேவனுக்கு காணிக்கையாக நாம் செலுத்த வேண்டும் ஆண்டவனுடைய உள்ளத்தை கவனிக்கின்றவராக இருக்கின்றார் கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமாக கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாயிருக்கின்றார் உற்சாகமாய் அதாவது மனித வாழ்க்கையில் இரவு பகல் மாறி மாறி வருகின்றது போல எப்போது ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்காது மாறி மாறி வரும் அப்படிப்பட்ட நேரத்திலேயும் நம்மை காலத்தில் கத்திரை நாம் சிரிக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகின்றது நாம திருப்பி நாம் அறிய வேண்டும் நம்மை கைவிட மாட்டார் திகையாது கலங்காது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நடக்கும் போது அஞ்ச வேண்டாம் வேகாது இருப்பார் அதாவது ஆறுகளை கடக்கும் போது நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களுடைய குரலாது என்று சொல்லியிருக்கிறார் அலையிலோயா அந்த பிறந்த இயேசு தொட்டியில் அல்ல அவர் நாட்டு தொடர்புகள் அல்ல அவர் இந்த பாலகனாய் அல்ல இங்க அவர் மகாராஜாவாக இருக்கிறார் வரப்போகிறார் அவருடைய பிறப்பின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற நன்மைகளை மட்டும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் அலையிலோயா அனுப்பினால தேவையான பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள் தூப வர்க்கத்தை காணிக்கையாக செலுத்தினார்கள் தூப வர்க்கத்தை காணிக்கையாக செலுத்தினார்கள் பக்தர்கள் தாங்கள் கடந்து போன பிறகும் இந்த தூப வர்க்கம் ஆண்டவருக்கு ஆலயத்தில் செலுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் என்று சங்கீதக்காரன் தாவிதுக்கு ராஜாவை குறித்து நாம் பார்க்கின்றோம் சென்று போன பிறகு எப்போது ஆண்டவருக்கு இந்த தூபவர்க்கம் செலுத்தப்பட வேண்டும் என்று விடக்கூடாது என்று எண்ணி அவர் ஏற்பாடு பண்ணினார் என்று ஒன்று நாலாம் திருமணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஒன்று நாளாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏற்பாடு பண்ணினார் தன்னுடைய காலத்தில் அவர் அவர்களை எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணினார் அவர் அவர்களை கவனித்தார் அவர் அந்த ஒழுங்குகளை வைத்திருந்தார் அது ஒழுங்காக ஏங்கிக் கொண்டு இருந்தது அவர் அந்த அதிகாரத்தில் இருந்தபடியால் அவருக்கு பயந்தும் மற்றபடி அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் எனவே நான் சென்று போன பிறகு இந்த ஒழுங்குகள் நடக்குமா ஆராதனை ஒழுங்குகள் தேவனை மகிழப்படுத்துகிற தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையில் ஒழுங்காய தூபர்க்கத்தை செலுத்துவார்களா என்பது அவருடைய உளத்தில் இருந்தபடியால் அப்பவே அதற்கு ஏற்பாடுகளை அவர் செய்தார் வாசிக்கும் துதி செய்வதற்கு நாலாயிரம் பேரை அவர் ஏற்படுத்தியிருந்தார் என்று நாம் காணுகின்றோம் வாசலுக்காக பணிவிடை செய்ய ஆசாரி ஊழியம் செய்ய மற்ற எல்லா காரியங்களையும் செய்யவும் எப்போது தேவனுக்கு அந்த தூவர்க்கத்தை செலுத்துவதற்கு அந்த தூவர்க்கமாக காணிக்கையை செலுத்துவதற்கு ஆலைக்கு உள்ள இந்த வாசனை திரவியங்களை நாம் நெருப்பில் குறைத்து வைத்தால் உள்ள வருகிறவர்களுக்கு அவ்வளவு வாசனையாக இருக்கும் அது தொடர்ந்து அவர்களை செய்து கொண்டிருந்தால் உங்கள் வருகிறவர்களுக்கு அவ்வளவு நற்கந்தமாக இருக்கும் எப்போது நாள் செய்து விட்டால் அது இருக்காது அதே விடமாக அண்டவராய் தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்தில் அது நடக்கிறது கடவுள் இன்னும் கூட்ட வேண்டும் பகலிலே அதாவது எப்போது ஒரு சின்ன இடைவெளி இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் ரெண்டு இருந்து இந்த தூபர்க்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவை இல்லாவிட்டால் நான் இந்த ரூமில் இருந்து அதைத்தான் செய்து கொண்டே இருக்கின்றேன் அதனால இந்த வேலைக்குள்ள எப்பொழுதும் ஆண்டவராகி தேவனுக்கு இந்த தூமபர்க்கமாகிய காணிக்கு செலுத்தப்படுகிறது அது என்னால் கத்துடைய வருகை வரைக்கும் அது செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருக்கு அதாவது செலுத்தக்கூடிய காணிக்கையை இது ஒரு முக்கியமான காணிக்கையாக இருக்கிறது இதை வானசாஸ்திரிகள் தேவனுக்கு காணிக்கையாக படைத்தார்கள் நாமும் இந்த நற்கந்தமாகிய தூபவர்க்கத்தை காணிக்கையாக படைக்க வேண்டும் நாம் படைக்கிறோடு மாத்திரமல்ல நம்முடைய காலத்திற்கு பிறகு என்றும் கற்பிருக்கிற காணிக்க புதியமாக நம்முடைய திருச்சபையாக நாகர்கோவிலேயும் அது செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றபடினால ஆண்டவர் நான் பிடிக்கிறேன் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் கையெடுப்பு அந்திப்படியாகவும் இருக்க கடவுள் இருக்க கடவுள் நான் எழுக்கிற ஜபம் நான் எழுக்கிற சோத்திர பலி அது உமக்கு தூபமாக தூபவர்க்கமாக காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் வீடுகளானாலும் சரி எப்பொழுது டிராவல் இருந்தாலும் சரி இதை நான் கண்டிப்பாக கத்திரிக்கை செய்ய வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி மனநாடம் இருக்க முடியுமா நமக்கு எத்தனையோ கடமைகள் ஜோதிகள் உண்டு எப்பொழுதுமே இதை நாம் செய்ய முடியும் என்று கத்திர வார்த்தை சொல்லுகிறது ஒருவர் எழுதுகிறார் அதாவது நான் ஊழியக்காடு துணியெல்லாம் துவைப்பேன் அந்த ஊழியை நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் போது துணியை ஆத்திர கொண்டு நான் அடிக்க அடிக்க ஆண்டு ஒரு சிலர் ஒரு சவுண்டு கொடுத்து சூ ஒரு சவுண்டு கொடுத்து கொண்டு அடிப்பாங்க அது ஒரு ஆறுதலாக அவருக்கு ஒரு ரஸ்த மாதிரி இருக்கும் அதுக்காக செய்யறது அதாவது மூச்சு அடைக்கும் ஒரு வேலை செய்யலாம் பாடிக்கு கலைப்பா இருக்கும் ஒரு சவுண்ட் கொடுத்து கொண்டே செய்யும் போது அது பாடிக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுபடினால இந்த துணியை நான் துவைக்கும் போது அடிக்க அடிக்கிறேன் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் இந்த துணியில் இருக்கிற அழுக்கு போறது போல என்னுடைய ஆத்மாவில் இடத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகட்டும் போகட்டும் என்று சொல்லியே நான் அடிப்பேன் அது அரசு காயப்படும் போது இப்படியே என்னுடைய இதயமெல்லாம் உண்மையா இருக்கட்டும் கத்தர்கள் தூப வருஷத்தை காணிக்கையாக செலுத்துகிறார் நாம் செலுத்துகிற ஒவ்வொருவருக்கும் கட்டணத்திலிருந்து ஒவ்வொருக்கும் கட்டணத்திலிருந்து அவருக்கு பிரதிபலன் உண்டு நாம் என்ன கத்தரிக்கை செய்கிறோமோ அதுக்குரிய பலன் நமக்கு உண்டு ஏழைக்கு இறங்குறவரே கத்தரிக்கை நடந்து கொடுக்கிறார் கத்தரை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறது நாம் தேவனுக்கு கிடைக்கிற காணிக்கை வீணாக போகுமா போகவே போகாது கனமிடுகிறவர்களே நானும் கனமிடுவேன் எதை கரையணம் பண்ணுகிறது என்றால் கரையணம் பண்ணப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது தேவனை யார் களம் பண்ணுகிறார்களோ உத்தரவாத காவிரியை வைத்து அவரை மேம்படுத்துகின்றார்களோ தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் நம்முடைய பொக்கிசத்தை திறந்து இருதயமாக பொக்கிசத்தை திறந்து என்னுடைய வாயினாலே தூவர்க்கத்தை யார் திறந்துகின்றார்களோ அன்றிடத்தில் விண்ணப்பப்படுகின்றார்களோ தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை நானும் மகிமைப்படுத்துவேன் என்று கட்டம் சொல்லுகின்றார் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஏழை மனிதன் சுரங்க பாதையில் வேலை செய்தார் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ரொம்ப அது ஒரு தேவனுடைய மனுஷன் எப்போது யார் என்ன பாட அலுவலியா அவருக்கு அலுவலியா என்று ஒரு பெயரை சொல்லிவிட்டார் அவரை கூப்பிடுவது அவனுக்கு ஒரு பெயர் உண்டு அந்த பெயரை சொல்வதில்லை அலுவலியான்னு வாங்குவோம் அலுவலியான்னு வேலைக்கு வரலையான்னு சொல்லுவார் அவர் எதுக்குனாலும் அழுவியா எதுனாலும் சரி அழகியா அப்ப இவருக்கு சாப்பாடு ஒரு துணியில தான் கட்டி கொண்டு போறாரு அப்ப எல்லாரும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஆண்டவரை நம்பி இருக்கிற இவ்வளவு அலுவலியா சொல்ற எப்ப பார்த்தாலும் அலுவலியா அலுவலியா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே ஒரு சில ஒரு அல்மாரிய டிபன் பாக்ஸ் வாங்கிருக்கும் கடவுள் ஒரு உதவி செய்யலையா என்று எவ்வளவு பரிகாசம் பண்ணுவார்கள் அதற்கு ஒரு அலுவலியா சோத்திரம் கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு சுரங்கத்துக்குள்ள இறங்கினார் டைம் மறுபடியும் சாப்பாடு ஆகிய ஒரு இடத்துல வைத்து விட்டு வேகமாய் சுரங்கம் சுரங்கத்துக்குள்ள உடனே அவர் இறங்கி கொஞ்ச நேரத்தில் நாய் வந்து இந்த சாப்பாட்டு பட்டணத்தை தூக்கி கொண்டு ஓடும் போதெல்லாம் கூப்பிட்டாரு அழகியா சாப்பாடு நாய் கொண்டு போகிற அழகியா அழகிய சட்டம் போட்டார் அவர் அழகியான்னு சொல்லிவிட்டு வந்தார் இவர மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் சாப்பாடு நாய் தூக்கிட்டு போது அழகியான்னு சொல்லுகிறாரு என்று சொன்னார்கள் எல்லாரும் கைத்தட்டு தட்டி வேடிக்கை பார்த்தார்கள் வெளியே வரவும் சுரங்கம் இடிந்து விழுந்தது உள்ள நூற்று நூற்றுக்கணக்கான பேர் மாண்டு போனார்கள் இரண்டு பிள்ளைகளே தேவனுக்கு நாம் காணிக்க செலுத்துகிறது வீணாய் போகாது தேவனுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர வழியாகிய தூபம் வீண் போகாது அது மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் கட்டுரை பார்வையில் அருமையாக இருக்கின்றது அலேலுயா அந்த அலேலியா அவர் தேவனுக்கு செலுத்துகிற தூபம் வர்க்கம் தான் அவர் காப்பாற்ற மற்றவர்களெல்லாம் ஆண்டு போனார்கள் அப்படினாலே இரண்டாம் வருடத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது என்று வாழ வைக்கும்படியாக பாலகனாய் தோன்றிய இயேசு கிறிஸ்து இயேசு பெருமான் அவர் நமக்கு அவர் வந்த நோக்கத்தை நம்ம இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் எப்போது கற்றிருக்கின்ற தூபவர்க்கத்தை எந்த சொல்ல என்று இந்த காணிக்கையை படைத்துக் கொண்டே இருங்கள் கர்த்தனை நம்மை அதனால் கர்த்தர் சொன்னார் கத்திர வார்த்தை சொல்லுகிறது அதாவது எல்லாருக்கும் அந்த கருவை கிடைக்கவில்லை இந்த தினத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்கள் எனக்கு இந்த புதியாக சோதர இந்த தூப வர்க்கத்தை காணிக்கையாக செலுத்துவார்கள் என்று சொன்ன பிரகாரம் நம்மை அந்த ஜனமாக கத்தர் இருக்கின்றார் நாம் தேவனுக்கு உகந்த காணிக்கை செலுத்தும்படியாக கத்தர் மாற்றியிருக்கிறார் அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதாக புத்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இந்த இடத்தை இதற்கென்று எனக்கு உகந்த காணிக்க செலுத்தும்படியாக ஏற்படுத்தினேன் சிங்கப்பூர்ல ஒரு ஆலயத்தில் கலந்திருந்தோம் பாஸ்டாக மெசேஜ் கொடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த ஆலயத்துக்கு போயிருந்தோம் பாத்தீங்கன்னா ஆராதனை முறைகளை பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது அதாவது நமக்கே சகிக்க முடியும் ஆண்டவர்கள் எப்படி சகிக்க முடியும் சகிக்க முடியாது அந்த நிலையில் அங்கு என்னெல்லாம் வைக்கிறார்கள் கோயர் அது இது என்னெல்லாம் வைத்து அப்படி நாகரிகமான பாடலை பாடி இந்த தாலாட்டு பாடல்களை பாடி கேட்கிறது இன்பமாக செய்யப்படுகிறது கத்துறது ஏற்றுக்கொள்கிறாரா அந்த காணிக்கை கட்ட விரும்புகிறாரா என்றால் அது இல்லை ஆஹ் தேவனுடைய பிள்ளைகளை ஏழைகளாகி நம்மை எதற்கு ஏற்படுத்தினால் இந்த காணிக்கை முடியாத இந்த தூவர்க்கத்தை முடியாது இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துணியை சொல்லி வருவார்கள் என்னுடைய லாபத்துக்குரிய மகிமையை செலுத்துவார்கள் எனக்கு விருப்பமான காணிக்கையை படைப்பார்கள் என்று நமது ஆண்டவர் சொன்னார் அதற்கென்று நம்மை அவர் ஒன்று குறைத்துக் கொண்டு வம்சத்துக்கு வம்சத்துக்கிரமாக புறக்கி எடுத்து இதற்கென்று நம்மை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் நாம் அதை செய்வோம் நாம் எந்த அளவுக்கு எந்த அளவு நாள் அளக்கிறோமோ அந்த அளவு நாள் நம்முடைய காலத்துக்கு பிறகு நாம் இங்கே எவ்வளவு அளந்திருக்கிறோமோ எதை விதைத்திருக்கிறோமோ அதுதான் அங்கே கிடைக்குமா கிடைக்கும் என்று கத்திர வேதம் சொல்லுகின்றது அலையலோயா மறுபடியும் தேவையான பிள்ளைகளே நாம் விரோகத்தில் லோகத்தில் ஏற்கிற வரைக்கும் பிடிப்போம் பிடிப்போம் பிடிப்போம் பிடித்து கொண்டே இருப்போம் அலையலோயா அலையலோயா அப்போ சாயப்பட்டு ஒரு சிறச்சாலைகள் இருந்து கொண்டு எழுதுகின்றார் அப்போ சாகிய யோவான் ரொம்ப வயதான பிறகு அவர் நம்ம தலாடி வயசு எழுதி நடக்க முடியாது அப்படி இருக்கும்போதும் முதிர்ந்தவர்களை அவர்கள் மறக்கவில்லை இந்த நாட்களில் அதாவது காலம் போக போக அதாவது தியாகிகளை முதிர்ந்தவர்களை அனுபவசாலிகளை தேவ மனிதர்களை அதாவது மக்களும் அதாவது தூக்கி கணம் பார்க்கிற காலங்களாக இருக்கின்றன ஆனால் அந்த யோவான் என்ன பண்ணுவார் ரூம்ல படுத்திருப்பார் அவர் எழுந்திருக்கிறதுல ட்ரெஸ் பண்ண வைத்து அவரை ஒரு சேர்ல வைத்து தூக்கி கொண்டு ஆலயத்தில் வைத்து அவரிடத்துல நீங்க வார்த்தை சொல்லலாம் அவர் சொல்லுகிறதெல்லாம் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் அவ்வளவுதான் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி சந்தோஷமாயிருக்கிறது ஏனென்றால் அதாவது நமது ஆண்டவர் இருக்கின்றார் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் எந்த பணிக்கு வந்தாரோ அன்று கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகின்றார் ஆனபடினாலே நீங்கள் இளைஞராக துக்கப்பட வேண்டாம் இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் இதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம் சந்தோஷமாயிருங்கள் அவருடைய காலம் முடிகிற போற முடிய போகிற நேரத்திலேயும் நம்பிக்கையை மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டே இருந்தார்கள் சந்தோஷமா ஐஸ்வர்யமான தாழ்த்தங்களுடைய இருக்கும் போது தன்னுடைய வீட்டிலே இருக்கும் போது பிள்ளை சுக்கமுகமாயிருந்தால் தகப்பன் என்ன சொல்றாரு மகளே மகனே ஏன் துக்கமாயிருக்கின்றாய் நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் நான் சந்திப்பேன் நான் எல்லாவற்றையும் செய்வேன் நீ ஏன் இருக்கிறாய் சந்தோஷமாயிரு என்று போல இதை அறிந்த தேவ மனிதர்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்றால் தைரியமாயிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் பயப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் எது உலகத்தின் முடிவு வரைக்கும் மற்றபடி யாரும் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்க மாட்டார்கள் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கிறது யார் அவர் மற்ற உலகத்தின் சுரைக்கிறவர்கள் கூட இருப்பார் சீடர்களுக்கு அதான் சொல்லிக் கொடுத்தார் இருபத்தி எட்டு கடைசி நாம் படித்திருக்கிறோம் அது அப்படித்தான் எழுதியிருக்கிறது நான் உடைய கட்டளையிட்ட யாருக்கு கை கூறும்படி உபதேசம் பண்ணுங்க அப்பொழுது உலகத்தில் முடி வரைக்கும் அப்பொழுதுதான் இருப்பேன் நீங்கள் கற்றுக்கொண்ட சதிப்பை கைவிட்டு விட்டீர்கள் என்றால் அதை ஜனங்களுக்காக மக்களுக்காக சிலருக்காக உபதேசத்தை மாற்றி விட்டீர்கள் என்றால் உங்களோட கூட இருக்க மாட்டேன் கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கு நானும் இருக்க மாட்டேன் அப்படிதான் இங்கே நாங்கள் உங்களை ஆரம்பித்த புதுசுல இது ஆறாவது இடம் ஐந்து இடங்களை நாங்கள் மாறி மாறி கடவுளை ஆராதித்தோம் சந்தோஷமா தாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேரா இருக்கும்போது சந்தோஷமா தான் இருந்தோம் தைரியமா தானே இருந்தோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு கத்தர் இருக்கிறார் வெளியே இறங்கி போகும்போது ஒரு முன்னால நடக்கிறதை பார்க்கின்றோம் நமக்கு பேசுகின்றார் நமக்கு ஆகாரம் இல்லையா உடை இல்லையா உடுத்த உடை சாப்பிடுகிற ஆகாரங்கள் என்றாவது ஒரு நாள் ஆசையில இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் மக்களுக்கு எடுத்து கொடுக்கிறோம் நல்ல நல்ல எடுத்து காட்டுகிறார் எடுத்து மக்களுக்கு உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் போதுமானவர் அவர் லோகத்திலே பாலகராய் பிறந்து அப்படியே இருக்கவில்லை அவர் இந்த உலகத்தை ஆலயம் செய்யலாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடும் போது செவி கொடுக்கின்றார் அவர்களுக்கு நன்மை செய்கிறார் அது நல்லாருமையானவர்களே இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் துதியை சொல்லி வருவார்கள் அவர்கள் தேவதை விரும்புகின்றார் அன்று கூட்டத்தார் அதாவது பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஓசனா மகிமை என்று சொல்லும் போது ஒரு வகுப்பினர் அதை தடுத்தார்கள் ஐயோ சொல்லாதீர்கள் என்று கேட்டார்கள் இதை கேட்கிறீரா உமக்கு விருப்பதா என்று கேட்டார்கள் நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் வாசிங்க வாசிங்க மத்த இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இதை தேவன் விரும்புகின்றார் அனுபவினாலே குழந்தைகள் பாலங்களுடைய வாயினாலே துணி உள்ளாக செய்கிறார் அதை கட்டர் விரும்புகிறார் என்று தேவன் சொல்லுகின்றது வாசிக்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பதினாறாவது வசனம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது குழந்தைகள் பாலகருடைய வாயினால துணி உண்டாக செய்வதை வாசிக்கவில்லையா அதை அவர் விரும்புகின்றார் அதான் எனக்கு படைக்க வேண்டிய காணிக்கை அதுதான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் குழந்தைகள் பாலகருடைய வாயினால துதி உண்டாக செய்கிறார் நான் பெரிய வேத பண்டிதர்கள் அல்ல நான் ரொம்ப வளர்ந்தவர்களும் அல்ல கத்துடைய குழந்தைகளாக நாம் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற சோத்திர பலிகளை ஆண்டவர் விரும்புகின்றார் அது அது மாவடி என்கிற இடத்துல ஒரு வீட்டில் ஒரு ஜப கூட்டம் நடந்தது அந்த அம்மாவுடைய ஒரு அம்மா தான் நடத்துகிறாங்க அந்த அம்மாவுடைய புதுசாக பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் பெரிய தெரியாது அவருக்கு இங்க கூடுகிறவர்கள் எல்லாம் பாமர மக்கள் இந்த அம்மா ரொம்ப ஏற்றுக்கொள்வாங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டு பிரசத்தாய் பெற்று ஆவியில கை கூறுகிறத கண்டவுடனே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் எப்ப மத்தியானம் சாப்பிட வரும்போது இந்த வயசான பாட்டிகள் படிப்பறிவில் ஆளுநர்கள் எல்லாம் அந்நிய வாசல பேசுகிறத கேட்டவர் அங்கே சொல்லுவாங்க உனக்கு வேலை கிடையாதா இந்த காட்டுநாட்டவர்கள் என்னத்தையோ பேசுறது என்னெல்லாம் பண்ணி கொண்டு கிடைக்கிறது வீட்டில் எல்லாம் செய்யக்கூடாது பார்த்தார் நாம் அவங்களுக்கு தெரியாவிட்டால் விட்டு விடுங்கள் தெய்வீக காரியம் என்று சொன்னார்கள் ஒரு நாள் அவர் ஆபீஸ் வேலை போட்டு வீடு பக்கம் நடந்து வந்து கொண்டிருக்கும் பயங்கர மழை வந்துவிட்டது போது இந்த கூட்டத்தில் வருகிற ஒரு பாட்டியினுடைய வீட்டு ஓலை ஓலை கோரையில போய் ஒதுங்க ஒதுங்கி நின்றிருக்கிறார் இந்த பாட்டியை போய் பண்ணி கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு ஒரு எழுத்தறிவும் கிடையாது ஸ்கூலுக்கும் போனதில்லை நல்லா பேசவும் தெரியாது இவர்கள் அந்நிய வாசல பேசி கத்தல் துதிக்க துதிக்க துதிக்க தேவ அவர்கள் இறங்கிட்டு ரோண்டாக அருமையாக ஆங்கிலத்தில் அந்த அம்மா பேசியிருக்கிறாரு என்ன பேசினார்கள் இந்த கூடையில ஒதுங்கி நின்றார் அல்லவா இவருக்கு வாங்கிக்கும் இவருக்கு நன்றாக படித்தவர் அல்லவா அத்தனை வார்த்தை இவர் விளங்கிக் கொண்டு மனம் திரும்ப இல்லாத சங்கரித்து போடுவேன் காலத்தை கொடுத்திருக்கிறேன் விட்டு விடாது எத்தனையோ ஆபத்தில் நான் உன்னை விடுதலை ஆக்கினேன் இன்னும் என்னை மறக்கின்றாயா என்னை தேடு என்று சொல்லி சிறுவிழுந்து நறுங்கி வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கையெடுத்து கொண்டு அம்மா நீ நடத்துகிற கூட்டம் சரியே அதாவது வரியோட ஒரு பாடல பாட்டி குறித்து நான் அற்புதமாக நான் எழுதினேன் ஆனால் அவள் துணிக்கும் போது அவள் குஞ்சேரம் துடித்து கொண்டிருந்தால் அவளுக்குள்ள மயில் இறங்கி என்னை கடுமையாக கடவுள் வாழ்ந்து அந்த ஏழைக்குள் இருந்து கத்திரனோடு பேசினார் என்று சொல்லி அவர் மனம் திரும்பி அந்த காலத்தில் தேவையான ஆட்டத்துக்கு ஆயத்தமானார் அலையிலுயா அலையிலுயா அலையிலுயா குழந்தைகள் பாலகருடைய வாயினால் பேதைகளுடைய வாயினால் துணி உண்டாக செய்கிற தேவன் அது எழுதியிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா நீங்கள் வேதவாரகர்கள் வேதத்தை கரைத்து குறித்தவர்கள் நீங்கள் வேதத்தை நன்றாக தெரிந்தவர்கள் தியானம் படித்தவர்கள் அடுத்து படிக்கவில்லையா நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா தேவையை துணிக்க வேண்டும் அவருக்கு தூபவக்கமாகி காணிக்க படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் நான் விரும்புகிறேன் அது நான் செலுத்தும் போது இறங்கி அந்த பலியை பற்றி அங்கே தேவன் செய்கிற அற்புதத்தை கண்டபோது கரகாறு சிறுவர்களா விழுந்து படைந்தார்கள் மிகவாவே தெய்வம் மிகவாவே தெய்வம் என்று வழிபட்டார்கள் எங்கே தேவனுக்கு தூபவர்க்கம் செலுத்துகிற இடத்துல தேவன் வழிபடுகின்றார் மற்றவர்களும் இவர்களோடு இருக்கிறது தேவன் இவர்கள் வழிபடுகிறது தேவன் என்று அறிந்து கொள்கிறார்கள் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய தூபம் ஏறெடுக்கப்பட்டு கோப கலப்பத்தை நிறுத்திக் கொண்டிருக்கின்றது அது ஒரு நாள் திருப்பி கொட்டப்படும் திருப்பி கொண்டே இருப்பதில் அது தெரிவிக்கும் அலையலுயா அலையலுயா அலையலுயா காணிக்கை ஆண்டவருக்கு நட்சத்திரமாக நாளைக்கு வரும்போது ஒருவரும் இந்த காணிக்கையை செலுத்தாமல் இருக்க வேண்டாம் திருத்துவம் திருத்துவம் நமக்கு இருக்கிற எவ்வளவு திறன் இருக்கிறதோ நமக்குள்ள எவ்வளவு பக்கச்சாமி இருக்கிறதோ அவ்வளவு நாம் திறந்து ஆண்டவருக்கு இது தூபவர்க்கமாகிய காணிக்கையை நாம் செலுத்துவோம் சரி இல்லையா நாம் இவ்வளவு பேரும் போடுகிற சத்தம் இந்த தூவர்க்கத்தை செலுத்தினால் சில சிலப்பத்திகளை கொடுத்து வைத்தால் உள்ளுக்குள்ள கூடுதல் வைத்திருந்தால் சுற்றுல வெளியே அப்படி போறவர்கள் கூட வாழ அடிக்கும் நிறைய வைத்து விட்டால் இங்கிருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த வாசனை போயிடும் நான் இந்த தூபவர்க்கத்தை அநேகம் செலுத்தும் போது அனந்த மாலத்தை தாண்டி எங்கேயுமே போயிடும் அவ்வளவு தூரத்துக்கு இந்த வாசனை போய்விடும் ஊழியக்காரர்கள் நேற்று சொன்னார் நம்முடைய ஆலயத்து பக்கத்தில் ஒரு குடும்பம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அவர் நம்முடைய இடத்துல சொல்லியிருக்கிறார் உலகத்தில் நடக்கிற ஊழியர்களை நான் பார்த்து விட்டேன் எல்லாமே புத்திரத்தாக இருக்கிறது எல்லாம் உலக காரியங்களுக்காக இருக்கிறது ஆனால் இந்த சபை அப்படி அல்ல என்று ஒரு உலக மனுஷன் சொல்லியிருக்கிறார் வாசனை அதான் ஒருவர் கேட்டார்களோ இங்கே கொண்டு ஆலயத்தை கட்டுகிறீர்களுக்கு யார் வருவார்கள் என்று அவருக்கு நான் சொன்னேன் பலாமரத்தில் மேற்பதா என்று ஒன்று உண்டு அது பழுத்து அதனுடைய வாசனை வெளியே வீசும் அது பெரிதாக ஒப்புமை வெடிக்கும் உள்ள வாசனை பழத்துடனே வெளியே வரும் அது தேடி கிடைக்கின்ற வாசனை தெரியும் அதை நுகர்வதற்காக உள்ளே போகும் இங்கே காட்டுக்குள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா கிறிஸ்துவின் நற்கந்தமாகிய வாசனை வீசும்போது மக்கள் தேனீக்களுக்கு வருவார்கள் சரியா வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்பதை மக்கள் காணுகிறார்கள் சொல்லுகிறார்கள் காதலை கேட்கிறோம் அவளை கூப்பிட்டும் சொல்லுகின்றார்கள் அருமையான தேவடி பிள்ளைகளே தேவடி பிள்ளைகளே ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார் நான் அதை கேட்கிறேன் அதை விரும்புகிறேன் இந்த இடத்தை என் புதிய சொல்லிபடிய வரும்படியாக அழைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறபடியார் நாம் இந்த காணிக்கையை ஆண்டவருக்கு எப்போதும் செலுத்துவோம் அலையிலையா அலையிலையா மூன்றாவதாக இன்னொரு காணிக்கை இருக்கிறது அதை நாம் செய்வோம் வாசிங்கள் அதே வசனத்தை அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் மரியாதையை கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார் வெள்ளை போலம் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் வெள்ளை போலம் ஒன்று சுத்திகரிப்புக்கு இன்னொன்று வாசனை ஊட்டுகின்றது இன்னொன்று அலங்கரிக்கிறது மூன்று காரியங்கள் அதற்குள்ளே இருக்கிறது நினைக்கலாம் இந்த இந்த செய்தியை வந்து நான் இறைவனில் திறப்பித்துக் கொண்டேன் மற்றபடி எந்த புத்தகங்களையும் பார்த்து நாம அதாவது கட்டுரை செய்தியை நாம் சொல்லுகிறது இல்லை நாம் திறப்பித்துக் கொண்டே சொல்லுகிறேன் அப்போ சொன்னா பவுல் பொருந்தியருக்கு நிறுவ எழுதும் போது பதினொன்று இருபத்தி மூன்றில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தனத்தில் பெற்றுக்கொண்டு என்று அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சொல்லுகிறது நான் கர்த்தனத்தில் பெற்றுக்கொண்டேன் அது என்ன அதாவது அந்த புஷ்பா பண்டிகை பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவா கிறிஸ்துவாகிய பஸ்காவை ஆசிரிக்க வருகின்றவர்கள் அவர்கள் பழைய பஸ்காவை ஆசிரித்து விட்டுதான் புதிய பஸ்காவாகி கிறிஸ்துவை ஆசிரித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் பழைய பஸ்கா என்ன அவர்கள் சாப்பிட்டு என்று நாம் காணுகிறோம் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் அல்லவா நோன்பு என்று நாம் முழுவதும் சாப்பிடுவார்கள் பகல நோன்பு இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் ஆண்டவராகிய தேவன் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை அவர் நினைவுறுகிறதாக இருந்தது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கிறிஸ்துவாகிய இந்த புஸ்காவை ஆசிரிக்க வரும்போதும் அவர்கள் பழைய புஸ்காவை எவ்வாறு ஆசிரிப்பார்கள் ரெண்டு ஆடு சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு விட்டு அப்புறம் கம்பெனிக்கு வருவார்கள் இதை பவுல் அப்போ பவுல் கவனித்துக் கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவர் சொன்ன ஆறு என்ன ஒரு குசிப்பதற்கு குடிப்பதற்கு வீடு வாசல் இல்லையா இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படியாக நீங்கள் செய்கிறீர்களா என்று எச்சரிப்பு கொடுத்தார் ஏன்னா நல்ல வசதிகளா பிரியாணி அது இது போட்டு பெரிய உச்சிதமான ஆகாரங்களை கொண்டு வந்து சாப்பிடுறான் ஒரு நடுத்தரப்பட்ட சாதாரண சாப்பாடு சாப்பிடுறேன் ஒன்றில் அவன் கூட கொண்டு வந்திருப்பான் இல்லாமல் கூட வந்திருக்கலாம் ஏழைகள் இப்படியெல்லாம் இருக்கிறபடி நான் இது செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு தான் திருவிருந்தால் எப்படி நடத்த வேண்டும் என்பதை கட்டளத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றுதான் இந்த வசனத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் இந்த இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தில் அவர் சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை என்று உங்களுக்கு பெற்றுக் கொண்ட வார்த்தை கர்த்தர் சொன்னார் இப்படித்தான் என்னுடைய பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் இப்படித்தான் திருவிருந்து நடத்த வேண்டும் திருவிருந்து எடுக்கிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் கொடுக்கிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் காணிக்கையாக படைத்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ராஜாவுக்கு ஒரு மனவாட்சி தேவை அந்த மாவட்டத்தில் அந்த ராஜாவுக்கு விருப்பமானவராக இருக்க வேண்டும் தான் அவர் ஏற்றுக்கொள்வார் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் சொல்லுகிற காணிக்கிற மனவளனாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த நிலையில் இருந்து அதை செலுத்தினால்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் இல்லாவிட்டால் அந்த காணிக்கை அவர் அங்கீகரிக்க மாட்டார் போட்டிருக்கலாம் அதாவது சுழல் கேட்டார் நீங்கள் அதாவது எனக்கு புறப்பட்ட பிறகு நான் ஒரு ஆண்டுகளாக காணிக்கைகளை பணிகளை செலுத்துகிறீர்களே எனக்கா செலுத்தினீர்கள் இல்லை நீங்கள் சுமந்து கொண்டு ரொம்பான் பருவத்துக்கு செலுத்தினீர்கள் காணிக்கை எனக்காக தான் செலுத்துவதா செய்வீர்கள் எனக்கு நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களிடத்தில் எனக்கு புரியமில்லாத காரியங்கள் நிறைய இருக்கிறபடியால் அந்த காணிக்கையை அந்த சோத்திரபலியை அந்த தூபத்தை அந்த வலைப்பாளத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொன்னார் ஆறுபடினால் தேவையான பிள்ளைகளை இங்கே வாசிப்போம் எல்லா நூற்றி எழுபது நாடுகளிலும் உள்ள கன்னிப்பெண்கள் பெண்கள் எல்லாம் கன்னிமானத்தில் ஏழாய் நோக்கமாக கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அவர் தங்களுடைய காலம் வரும்போது ராஜாவுக்கு முன்பாக சொன்னார்கள் ராஜாவுடைய தலை கேட்பட்டுக் கொள்வார்கள் எஸ்தருடைய வரிசை வந்தபோது அவருக்கு இந்த ஏகாய் ஆலோசனை கொடுத்தார் அங்க என்ன செய்யப்படுகிறது பாருங்க வாசிங்க மற்ற ராஜாவாய் அகாசியனிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இங்க என்னெல்லாம் சொல்லப்பட்ட பாருங்க அலங்கரிக்கிறதுக்கு சுத்திகரிப்பதற்கு வாசனை திரவியங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது ராஜாவுக்கு முன்பாக போக வேண்டும் என்றால் இந்த கைதியெல்லாம் இருக்க வேண்டும் இந்த தகுதி அங்கே போக வேண்டும் இதை ஒன்று கொலையா இருந்தாலும் அங்கே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று நாம் காணுகின்றோம் அதனுடைய நாளைக்கு நாம் பார்த்துக் கொண்டு வாழ்கின்றோம் அதாவது தேவனுக்கு செலுத்தக்கூடிய நம்முடைய மகவனாகிய தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கையிலே மூன்றாவதாக இவர்களை நாம் பார்க்கின்றோம் இந்த காணிக்கை வெள்ளை போலும் என்று நாம் காணுகின்றோம் ஆனபடினாலே வெள்ளை போலத்தை அதாவது அவளுக்கு சுத்திகரிப்பாகவும் அவளுக்கு அலங்கரிப்பாகவும் ராஜாவுக்கு முன்பாக போகும்போது ராஜாவுக்கு அந்த வாசனை அங்கே இருந்து அதாவது வெளியாகும்படியாக நுகரும்படியாக அது இருக்க வேண்டும் அதனால் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற போது அவள் சொன்னால் இது வந்து எனக்கு தெரியாது நீர் என்ன அந்த பிரகாரம் செய்யும் அதுக்கு ஏழு தாலிமார்கள் கொடுக்கப்பட்டது அவளுக்கு எல்லா செய்யப்பட்டது அவள் அந்த பிரகாரம் என்ன சுத்திகரித்துக் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு எந்த அலங்கரிப்பு அதாவது ராஜாவுக்கு மரவர்த்தியாக ராஜா அதாவது ராணியாக மாற வேண்டும் என்றால் அங்கே என்ன வைத்திருப்பார்கள் அந்த ஆள் முழுவதும் உலக நாடுகளில் உள்ள ராணிகளுடைய படங்கள் தான் வைத்திருந்திருப்பார்கள் அப்படினால ராஜாவுடைய மனைவி இந்த நாட்டு ராஜாவுடைய மனைவி இந்த நாட்டு ராஜாவுடைய மனைவி என்ற மனைவி அறிந்திருப்பார்கள் போன பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி செய்வார்கள் அந்த மாதிரி செய்வார்கள் இந்த ராணி மாதிரி இருந்தால் ராஜா ஏற்றுக்கொள்வார் நம்மை அவர்கள் பெயரானதுனால நம்ம அந்த ராணியை போல அலங்கரிப்போம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் என்று அப்படி செய்திருப்பார்கள் எல்லாமோ செய்வார்கள் அத்தனை நாடுகளில் உள்ளவர்களும் செய்து இந்த ஏழை பெண் ஒரு அடிமை பெண் வெளிநாட்டில் வெளியே இருந்து நாடு கடத்தி கொண்டு வந்த பெண் இவள் தாய் இல்லாத ஒரு பெண் இவள் அதாவது சொன்னால் ஏகாயில் இருக்கிற நீரின் அலங்கரியம் என்னை சுத்திகரியம் அதே மாதிரி செய்து அனுப்பிய போது ராஜா ஏற்றுக்கொண்டார் அந்த காணிக்கை அங்கீகரித்தார் மனவாட்டியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்று நாம் ஏற்க வாசிக்கிறோம் அதுபடினால வெள்ளை போலம் என்பது அதாவது ஒரு மனிதனை அதாவது மனிதனை கிருப்பம் செயலாக மாற்றியதாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் செய்கிற காணிக்கை அவருடைய ஆராதனை அவர்கள் செய்கிறார் அவர்கள் பிழைக்கின்ற இந்த வெள்ளை போல காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறார் என்று கத்திர திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் நம்முடைய அலங்காரம் இல்லை வாசித்தோம் அல்லவா சஞ்சலம் இருபத்தி ஒன்பதாவது சஞ்சலம் இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அந்த தேவனுக்கு முன்பாக அவரை தொழுது கொள்ள செல்லுகிற நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அலங்காரம் இந்த இந்த பெண்மணியானவள் அதாவது அந்த ஏகாய் சொல்லை கேட்டு அந்த பிரகாரம் தன்னை அலங்கரித்தார் தன்னை சுத்திகரித்துக் கொண்டார் பரிசுத்தாவியானவர் இன்று அனுப்பப்பட்டிருக்கின்றார் இயேசுக்கு நம்மை மனவாட்சியாக வைக்கும்படியாக நம்மை அவர் நுகரும்படியாக நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் பரிசுத்தாவியாகிய அந்த ஏகா என்பவர் சபையாகிய கன்னிமாரத்தில் நம்மளை கூட்டி சேர்த்து நம்மை அதுக்காக அலங்கரித்து அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த அலங்காரம் எப்படி வாசங்க அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரம் பரிசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் மகாபரிசுத்தம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் ஸ்தலம் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில்தான் ஆண்டவர் எப்பொழுது உலாவுகிற ஒரு இடம் அதற்கிடையில திரைச்சீலை போடப்பட்டிருந்தது அலையலுயா அங்கேதான் தேவன் நம்முடைய சத்தத்தை கடிக்க பண்ணுவார் ஆசாரியன் இடத்துல பேசுவார் திருமாசனத்திலிருந்து அங்கேதான் பேசுவார் அங்கே வந்து செய்துவிட்டு மக்களுக்கு அவரை அறிவிப்பார் என்று நாம் காணுகின்றோம் பெருமான் அவர் உலகத்தில் பிறந்ததன் மூலமாக அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது அந்த திரைச்சீலை மகாபரிசுதாத்துல போக முடியாமல் பேச்சிலே மேலும் கீழே வரைக்கும் இரண்டாக கிழிந்து போய்விட்டது இந்த புதிய பாட்டு மக்களாகிய நாம் அந்த மகாபுரத்துக்குள்ளே சென்று தேவனை தரிசிக்கும் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டோம் மகாபுரத்தில் போகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அரங்க ஆரம்பிக்க வேண்டும் ஆசாரியனா இருந்தாலும் சுத்தம் போய்விடுவான் அப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மகாபஸ்தலத்துக்குள்ள போக முடியும் அப்பதான் வெளியே நின்று ஒரு ஆள் தண்ணீரை பாவத்துக்காக ஏழு தடவை ரத்தத்தை உள்ளே தரித்துவிட்டு தன்னுக்கு பாவ வாங்கிக் கொண்டு என்பதுதான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக சொல்லி விட்டு அதுக்குள்ளே போக முடியும் என்று நாம் காணுகின்றோம் உள்ளே போகிற ஆச்சாரியம் சரியா இல்லாவிட்டால் உள்ளே செத்து போய்விடுவார் அவ்வளவு பயங்கரமான நாமத்துக்குரிய ஆண்டவரை நாம் இன்று வெகுவாக ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அதுபடினால அவருடைய வஸ்திரத்திலே தமிழில மாதம்பழம் மாதளம்பழமும் மணியும் தொங்கிக் கொண்டே இருக்குமா எதற்காக என்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவதற்காக உங்களுடைய திரைச்சல இருக்கும் அதற்குள்ளதான் அவர் பிரசனத்தைக் கொண்டிருப்பார் அவர் நடக்கும்போது ஜெயம் ஜெயம் ஜெயம் சட்ட மக்களை போது ஆசாரியர் உயிரோடு இருக்கிறார் அவர் தேவனோடு செஞ்சிருக்கிறார் அவர் பணி செலுத்துகிறார் தூபம் கத்தனைக்கு தூபம் செலுத்துகிறார் என்று அறிந்து கொள்ள முடியுமா மணிப்பத்தம் இல்லாவிட்டால் உடைய காலில் சங்கிலி போட்டிருக்கும் சங்கிலி போட்டு இங்கே பிரகாரம் வரைக்கும் இருக்கும் தங்களை பிடித்துதான் வெளியெடுக்க வேண்டுமா அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததாக நான் பார்க்கிறேன் அந்த மகாபுரத்தில் செல்லும் பாக்கியம் நமக்கு உண்டாயிற்று மனிதன் அவனமாக இருக்க ஏறாது என்பதை அறிந்தவர் நமக்கு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கின்றார் நாம் இந்தியாவுடைய இடத்தினால மீட்கப்பட்டு அந்த பிரசுத்தத்தை பிரசுத்த அலங்காரத்தை பற்றி கர்த்தர் பேசுகின்ற கிருபாசன தண்டை தைரியமாய் கடந்து வர தேவன் கருவு செய்திருக்கிறார் அலையிலோயா எழுதும் போது நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கருவையடைய தைரியமாக கிருவாசன தந்தை சேரக்கடவும் அந்த தைரியத்தை இயேசுவாமி நமக்கு தந்திருக்கின்றார் அலையிலோயா இயேசு இந்த பூமியிலே பிறந்ததுனால தைரியமா தேவன் பேசுகின்ற இடத்துல தேவன் பேசுகின்ற இடத்துல கிருபாசன தந்தை கடந்து வரும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அலையிலோயா வெள்ளைப்பாளம் என்று சொல்வது நம்மை சுத்திகரிக்கிறோம் நம்மை அதாவது அலங்கரிக்கிறோம் வாசலை தேவனுக்கு உகந்த நற்கந்தமாகிய வாசலை வீசம் செய்கிறதுமாக இருக்கின்றது இதை நாம் தேவனுக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும் அது இல்லையா எப்படி வாயில் வந்து பேசினாலும் சரி நம்முடைய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி நம்முடைய கிரியலாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவனுடைய வாசனை நம்மிடம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பாதிக்கு நம்மை பார்க்கின்றவர்கள் இயேசுடைய பிள்ளைகள் இதை செய்ய மாட்டார்கள் இதை தொடமாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே உட்கார மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களோடு பழக மாட்டார்கள் என்று சொல்லும்படியாக நம்ம அந்த பரிசுத்தாவிய நிலைத்திருக்க வேண்டும் அலையிலுயா அலையிலுயா நம்மை பார்க்கின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்ற அலங்கரிப்பு அந்த அலங்காரம் இதை இருக்க வேண்டும் என்று கட்டிட வார்த்தை சொல்லுகிறது வேறு அலங்கரிப்பு அல்ல அதாவது இந்த அலங்கரிப்பு தான் இருபத்திரம் அடைந்திருக்கிற குடம் என்று சொல்லியிருக்கிறது செடிகளை பற்றி எழுதியிருக்கிறது அல்லவா இப்படி அலங்கரியாமல் அவர்கள் இப்படி நடந்து இருதயத்தில் குணத்தை பெற்றுக் கொண்டு இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணமாகிய இவைகளே ஒரு பிரிக்கு அழகு என்று வேதம் சொல்லுகின்றது நேற்று கூட எனக்கு ஒரு போன் வந்தது நம்முடைய ஆலயத்தில் வருகிற இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது சில வார்த்தைகளும் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றும் ஆய்வு பண்ண வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஜபம் பண்ணுங்க ஐயா என்று சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த வாசனை நம்ம வந்து வீசக்கூடாது நம்முடைய வீட்டில் இருக்கும்போது அந்த அலங்காரம் நம்ம வந்துடக்கூடாது அந்த வாயை திறந்தால் வாயிலிருந்து என்ன ஒழுங்குமா தேனும் பாலும் தேனும் பாலும் அதோட வாயிலிருந்து தேனும் பாலும் ஒழுங்குமா வாயிலிருந்தா என்ன வரணும் தேவையான வசனம் தொழில் தெளிவு தேவன் கோட்டிலிருந்து ஒழுங்கு தெளிவாடிகளும் மதுரம் உள்ளது பழங்களால ஞானத்தால் என்று வினயத்தை பற்றி சொல்லியிருக்கின்றது அதையா இந்த காலிக்கு நாம் கற்றுக்கு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் மற்ற காலிக்கையில மற்றெல்லாம் அவருக்குரியது அதை நாம் செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இவைகள் நம்மில இருக்க வேண்டும் அதையா நான் இப்படி எல்லாம் என்று பிள்ளைய நாயை பழைய என்று பேசிவிட்டேன் என் புருஷனை அப்படி பேசிவிட்டேன் என்று பாவரிக்கை திரும்ப திரும்ப செய்யாதீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் வேண்டாம் அப்ப நம்முடைய காணிக்கு இந்த வெள்ளைப்பூலம் நம்மளுக்கு இல்லை நமது காணிக்கை செலுத்தவில்லை இயேசுடைய பிறப்பை நிறைவு வந்திருக்கிற நம்மிலே இந்த லட்சியங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அலையலுயா அலையலுயா அலையலுயா நம்முடைய சபையை பற்றி இன்று பல சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே சொல்லிட்டு போனார் நம்முடைய சபைக்கு பல தடவை வருவார் அவர்கள் சபை பற்றி கேள்விப்பட்டார் ஆர்மிலேஜ் நடத்த நோக்கத்தை பற்றி கேள்விப்பட்டார் திருப்பி நாள் வரை வந்தார் வந்து சொன்னார் உங்களுடைய சபையை பற்றி நீங்க சொன்னீங்க நான் வந்து பக்கங்களெல்லாம் ஒரு இந்துக்கள் கூட சொன்னார்கள் நல்ல ஐக்கியம் நல்ல ஐக்கியம் அங்கே போகிறவர்களா நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள் அங்கே போகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக குணமடைகிறார்கள் நல்லவர்கள் என்று சொன்னார்கள் வாசனை சட்டம் வெள்ளை போலாம் ஒரு மனிதனிலே வாசனை உண்டாக்குகிறதும் வெள்ளை போல ஒரு மனிதனை அலங்கரிக்கிறதும் வெள்ளை போல ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறதும் பிறப்பை நாம் நினைவு கூற வந்திருக்கின்றோம் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூற வந்திருக்கின்றோம் நேரத்தை நினைவு கூறுகிறார்கள் அவரவர்களுடைய முறையின்படி நினைவு கூறுகின்றார்கள் நாமோ விரும்புகிறவனமாக அவரை நினைவு கூற அந்த தகுதிக்குரியவர்களாக அதை பெற்றுக் கொண்டவர்களாக நல்ல பொக்கிசமாகி நம்முடைய வைத்திருக்கிறவர்களை அவர் காணிக்கையாக செலுத்தும்படியாக எங்களுடைய நாட்களில் நாம் சேவாலயத்தில் வந்திருக்கின்றோம் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் உன்னத பாட்டின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வாழ்க்கை ஒருவர் வாசிக்கிறார் என் சகோதரியே என் மனவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை சோளத்தையும் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை சோளத்தையும் என் சுகந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என்னுடைய வெள்ளை சோளத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் சேர்த்தேன் தேன்கூட்டை என் தேவோடு புசித்தேன் தோட்டத்தில் வந்து அவர் என்னத்தை சேர்த்தார் வெள்ளை சோளத்தையும் சுதந்திர வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் சுதந்திர வர்க்கத்தையும் தோட்டம் என்றால் என்ன என்னுடைய திருச்சபை தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிற விருட்சங்கள் நாம் இந்த விருட்சங்களை பற்றி அவருடைய நோக்கம் என்ன இந்த விருட்சங்கள் எல்லாம் அதாவது நற்கந்த வீச வேண்டும் இவைகளெல்லாம் நற்கனி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை நட்டு வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தோடு இந்த தோட்டத்தில் வந்தேன் வந்து வெள்ளை போலத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் சேர்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மனிதனை தோற்றை உருவாக்கி வயல் விவசாயம் பண்ணிவிட்டு எதிர்பார்த்து போறவங்க இல்லாவிட்டால் சந்தோஷப்பட மாட்டான் அதே வண்ணமாக ஆண்டவத்தோட திருச்சபையாக தோட்டத்தை பூமியில சாதித்து இது கன்றுகளாக நற்கல நற்கடி கொடுக்கக்கூடிய கன்றுகளாக நம்மை நட்டிருக்கின்றார் ஆண்டவர் நம்முடைய தோட்டத்தில் நம்ம எல்லாம் வருகின்றார் நம்மளுக்கு வரும் கூடும்போதெல்லாம் வருகின்றார் ஆராதிக்கும் போதெல்லாம் வருகின்றார் வந்து நம்மள வெள்ளை போல செய்யும் மற்றம் அவர் எதிர்பார்க்கிறார் அவர்கள் ஆவணம் முடியும் போது சேர்த்து கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சொல்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் தோட்டத்தில் சென்றேன் நாங்கள் விரும்பின ஒன்று அங்கு இல்லை வெள்ளை போல காணிக்கையாக தரவில்லை வெள்ளை போல நடந்த நன்மை அங்கே இல்லை என்று கற்று சொல்லாதபடி பிறகு பிறப்பு நினைவு வந்திருக்கிறேன் நம்முடைய தோட்டத்தில் நடப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய எஜமான் நம்முடைய தேவன் இங்கே பலனை எதிர்பார்க்க வரும்போது அதே வண்ணமாக நம்ம அந்த பரிசு அலங்காரம் இருக்கட்டும் நம்ம நற்கனி நற்கந்தமாகி வாசனை வீசட்டும் அந்த சுத்திகரிப்பு அந்த விளைப்படத்தால் உண்டாகிற சுத்திகரிப்பு அதை கற்று காணிக்கையாக படைப்போம் அதை காணிக்கையாக படைப்போம் அலையலுவையா அலையலுவையா அலையலுவையா அது காணிக்கையாக செலுத்துவோம் அதை நான் சேர்த்துக் கொண்டேன் நிறைய எனக்கு கிடைத்தது என்று கற்று சொல்ல முடியாது ஆயிரத்தி ஆறாயிரம் கூடி வரும்போதெல்லாம் வாழ்க்கையில் பொண்ணை காணிக்கையாக செலுத்துவது போல உச்சிதமானதெல்லாம் தேவனுக்கு கொடுப்போம் கொடுத்திருக்கிற சாதனைகளை கத்திற்காக பயன்படுத்துவோம் அமைதியாக இராமல் அப்படி நாம் செய்வோம் ஒரு விசேஷத்துக்கு போனால் நம்முடைய சபையை காட்டுவதற்கு போனால் அங்கே பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது உடனே எடுத்து எடுத்தவர்கள் வேகமாக இந்த வசனங்களை மாற்றி சில கல்யாணத்துக்கு எல்லாம் போனால் எல்லாம் கல்யாணத்துக்காரங்க மாதிரி இருப்பாங்க வசன வாசிக்கு ஆள் இருக்காது ஊழியக்காரன் தேர்தல் பெருமாடி இருப்பாங்க அடையில அப்படி இல்லாதபடி போகும்போது நமக்கு இருக்கிற பொக்கித்து நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த நாலேஜை நமக்கு தந்திருக்கிற கிருவைகளை நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை பொக்கிஷத்தை திறந்து கத்திரிக்கிறோம் அங்கே நான் சென்றவரையோட தோட்டத்துக்கு சென்ற போது வெள்ளைப்பழத்தில் நற்கங்களை நான் சேர்த்தேன் என்று சொல்லும்படியாக இருக்கின்ற வாரத்தில் வருடத்திலும் ஒரு வாரம் மட்டும் இருக்கின்றது அருமையானவர்களே நம்மை கொஞ்சம் கூட பிக்கப் பண்ணி பார்த்து இந்த வருடத்திலேயும் கிறிஸ்துவருமானுடைய தனம் பிறப்பை பிறப்பை நாம் நினைவுகூற கொண்டாட வந்திருக்கின்றோம் நாம் அறிந்து கொண்ட வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்வோம் வரக்கூடிய ஆண்டும் ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு இந்த காணிக்கைகளை கொடுக்க எப்பொழுதுமே ஆயத்தமா இருப்போம் ஒன்று குறையா இருந்தாலும் சரி பண்ணி கொண்டு ரெடி பண்ணி கொள்ளணும் ஆரோக்கிய ஒருவருக்கு மேலே காணிக்கை காசு தருகிறோமா என்று பார்க்கிறோம் அல்லவா அதற்கு முதலிடமாக இந்த காணிக்கை இருக்கிறதா என்று பார்ப்போம் இந்த காணிக்கை நம்மிடத்தில் இருக்கட்டும் நான் இந்த ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தகத்தில் இந்த நற்கண்டத்தை இந்த இது எதிர்பார்க்க வருவாரு பொண்ணு வெள்ளி வெள்ளை போறோம் இவைகளை அந்த எதிர்பார்த்து வருவார் இந்த காணிக்கை நான் கொண்டு போக வேண்டுமே இருக்கிறதா அதைத்தான் நாங்களும் செய்ய கவனமாக இருக்கின்றோம் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுக்கு காலம் சென்று போன தேவனுடைய மனிதன் அவர் என்னுடைய ஆராதனை நடத்த அவர்கள் கடைசி நேரத்தில் அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டுதான் ஆரோக்கியத்தில் வந்தார் என்பதை நான் சொல்றேன் அப்படித்தான் நாங்கள் அதுவரைக்கும் செய்கிறது தேவ சமூகத்தில் நாம் போகிறோம் கட்டிட பந்தியில பங்கு பெறப்போகின்றோம் ஆண்டு சமூகத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்ய போகின்றோம் காணிக்க படைக்க போகின்றோம் ஆனப்படினால இந்த வெள்ளை போலத்தினுடைய தன்மை என்னிடத்தில் உண்டா என்பதை ஆராதனைக்கு புறப்படுவதற்கு முன்னே சிந்தித்து பார்த்து இந்த மூன்று காரியங்களும் என்னிடத்தில் உண்டா சுத்திகரிப்பு சரியா இருக்கிறதா இடநாளில் ஒரு வாரமாக இந்த வாய் வார்த்தைகள் வாயை திறந்த போது கிறிஸ்துடைய வாசனை வெளிப்பட்டதா இருக்கிற அலங்காரனை பார்க்கின்றவர்கள் என்னை வேறு அலங்காரமாய் பார்க்காதபடி இந்த உடனடிகள் பார்க்க வழக்குகள் இருப்பிடங்கள்லாம் சரியாக கண்டார்களா இந்த அலங்கரிப்பு சரியா இருந்ததா என்பதை அவர் ஒருவரோட பிக்கப் பண்ணி பார்த்து சட்டத்தை சமூகத்தை கட்டிச் செல்வோம் கட்டணை ஆசிரியர்